நடந்தேனா அன்று சவுரு குகையில் நபிகளை மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் முகம்மதரை நினைத்து ஏங்கி விட்டேன் எந்த புது புது ஆசைகள் கூறிவிட்டேன் மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ் விட்டே சொன்னார்கள் நீங்களும் திரும்ப மூன்று முறை சொல்லுங்கள் அதை வெளிப்படுத்துவதமாக அவனுடைய வீட்டை முத்துகிறோமே அவனுடைய வீட்டுக்கு செல்கிறோமே இந்த இறை காதலுக்கு பேர் தான் இந்த ஆண்டு அல்லாஹினுடைய கிருமையால் நிறைய ஆட்சிகள் கோவை மாநகரத்திலிருந்து புறப்பட இருக்கிறார்கள் இருந்து ஆஜிகளை வரவேற்கிற அந்த இடத்திலே சென்று நாம் எப்படி இருக்க வேண்டும் ஹஜ்ஜி எதற்காக ஹஜ்ஜிலே நாம் மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடுகள் கடமைகள் என்ன என்பதை நாம் கருத்திலே கொண்டு ஆய்வு செய்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே ஹஜ் இருகாமுல் பார்க்கலாம் எதற்காக அஞ்சிருக்க வேண்டும் சைத்தானி மூக்கை உடைப்பதற்காகத்தான் அஞ்சிருக்க வேண்டும் அரப்பா மைதானத்தில் எல்லோரும் துவான் கேட்கிறார்கள் சைத்தான் ஒப்பாரி வைத்து அழுவானா காரணம் என்ன எழுபத்தஞ்சு வருஷம் எண்பது வருஷம் அவனை கெடுத்து வச்சிருந்தான் கடைசியில் அச்சுக்கு போய் அரப்பாவில் நின்று யாருந்தா என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு நம்பு என்று சொல்லுகிற பொழுது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனாக எண்பது வருஷம் இந்த சைத்தான் செய்த முயற்சிகள் எல்லாம் வீணடிக்கப்பட்டு அவன் ஃபெயிலியர் ஆகி போய் நிற்கிற பொழுது அல்லா இல்ல சாணகுத்தலா மலக்குகள் இடத்திலே சொல்லுவானா என் அடியாரை பார்த்தீர்களா என் அடியாரை பார்த்தீர்களா என் இடத்திலே வந்து எப்படி கையேந்தி கேட்கிறார் உட்கார்ந்து கொண்டு கேட்காமல் என்று கொண்டு கேட்கிறார் மலை மீது ஏறு நின்று கேட்கிறார் இருக்கிறார் என் அடியாருக்கு நான் மன்னிக்காமல் இருக்க முடியுமா என்று அல்லாஹ் இந்த சாணபுத்தியாரா வளத்தின் இடத்திலே பெருமை கொள்வான் ஆனால் இவ்லீஷோ தன்னின் மீது மண்ணை மாறி போட்டுக் கொள்வான் இந்த நிலை ஹஜ்ஜிலே மட்டும்தான் இருக்குது வேறு எந்த நிலையிலும் இபிலிசு தன்னுடைய வாயிலே தன்னுடைய மேடையிலே மண்ணை வாரி போட்டதாக வரலாறே இல்லை ஹரீஸ்வரே ஆனா இப்ப போற ஆட்சிகள் இப்ளீஸ் மன்னிவா மன்னவாரி போடுற நிலையில் இருக்கிறார்களா அல்லது இப்ளீஸுக்கு கூட்டாளியாகி விடுகிறார்களா என்றால் இங்கேயும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் போய் முறையா அச்சு செஞ்சா இப்ளீஸ் மன்னவாரி போடுவான் ஆனா இங்க போனதிலிருந்தே வருகிற வரைக்கும் கடை வீதிகளையே சுற்றுகிற ஹாஜிமார்கள் நிறைய சைத்தான் பஞ்சா ஒரு பஜாரே இருக்கு தகாத்து செய்ய வேண்டிய இந்த கால்கள் இறைவனுக்காக வேண்டி கரம் ஏந்தி துவா செய்ய வேண்டிய இந்த கரங்கள் அங்கே சென்று என்ன வேலையை செய்கிறது அதிலேயே நிறைய ஆதிமார்கள் ஆதிமார்களே நீங்கள் எல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாவும் அங்க சீப்பா கிடப்பான் உலகமும் அங்கு சீப்பா கிடக்கும் ஆனால் ஒரு வித்தியாசம் உலகம் வளர்ப்பக்கம் இருக்கும் அல்லாஹ் இடது பக்கம் இருப்பான் காபத்துள்ளா ஒரு மனிதனுடைய காபாவை தவா செய்கிற பொழுது வலது பக்கம் சுற்றுவதில்லை இடது பக்கமாகத்தான் சுற்றுவான் எல்லா தார்மீங்களுக்கும் வலது பக்கத்தை அல்லாஹ் பெருமானார் அவசியமாக்கி இருக்கு ஆனால் இந்த தவாப்பிலே மட்டும் இடது பக்கம் ஏன் தெரியுமா உள்ளம் என்பது இடது பக்கத்தில் இருக்கிறது உள்ளவும் காவாவும் வைத்துள்ளாவும் அரசுள்ளாவும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இடது பக்கத்தில் இருந்து நாம் சுற்றிக் கொண்டிருக்கிறோம் அல்ல இடது பக்கத்தில் இருக்கிறான் உலகம் வலது பக்கத்தில் இருக்கிறது சைத்தான் நிறைய பேர்களை இதற்கு அழைத்துச் செல்வான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் அஜிமார்களே நைசா வருவான் அல்பைக் போலாமா அப்படின்னு நைசா கேட்பான் அல்பைக் போலாமா அது ஒரு கறிக்கடை ஓ போடாமே முடிஞ்சு அன்று இவாத கெட்டது கறி சாப்பிடுறதுக்கு அப்புறம் இருக்க உலகத்துல கறியை பார்த்ததே இல்லையா இந்த ஊர்ல இருக்கும் போது பார்த்ததே இல்லையா அந்த பஜாருக்கு போலாமா முசல்லா ஆச்சி அங்க ரொம்ப நல்லா இருக்காச்சு முசல்லா நிறைய தொழுகைகளை விட்டு விட்டு ஜித்தாவுக்கு சென்று தன்னுடைய தொழுகைகளை பாழாக்கிய ஆதிமார்கள் நிறைய உண்டு நாம் எதற்கு செல்லுகிறோம் என்பதை கூட உணரா சைத்தானை விரட்டுவதற்காக செல்லுகிற ஆதிமார்கள் சைத்தானுக்கு நண்பனாகி விடுகிறார்கள் அங்கே சென்றும் கூட பள்ளிக்கு செல்லாமல் அரவுக்கு செல்லாமல் ரூமிலேயே தொழுகிற நிறைய தொழுகையாளிகள் உண்டு ஏன் தொழாமலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பவர்களும் உண்டு சுருது குழுவிற்கு இருக்கிற ஆதிமார்கள் உண்டு அதனால் இங்கிருந்தே ஒரு திட்டத்தை தயார் இப்படி சென்றதால் நமக்கு ஹக்கிய தேவையில்லை அங்கு சென்றால் ஒரு திட்டத்தோடு செல்ல வேண்டும் திட்டத்தோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்மை பார்த்து சைத்தான் வெட்டப்பட வேண்டும் என்னென்ன கூத்துகள் அங்கே நடக்கிறது அச்சுக்கு சென்றார் தவாப்புக்குள்ள இறங்குறாரல்ல தவாப்புக்கு போறதே இல்லை கூட்டமா இருக்கிறதுல போக முடியாத அல்லாஹினுடைய அரசாங்கம் நடக்கிற இடம் வந்துகிறோம் தவாப்புக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை நிறைவேற்றிக் கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ் தான் எடுத்துக் கொள்கிறான் அழகா கூட்டு போயிட்டு கூட்டு வந்துருக்கிறோம் நம்முடைய எண்ணத்தை பொறுத்துத்தான் இருக்கிறது நம்முடைய ஹஜ் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இருநாமும் சைத்தான் சைத்தானினுடைய மூக்கை அறுப்பதாக இருக்க அல் ஹஜ் ஹஜ் எப்படி இருக்க வேண்டும் அல் ஹஜ்லில் இஸ்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா இஸ்லாம் ஏற்பட வேண்டும் ஹஜ்ஜிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் அதான் உண்மையான ஹஜ் ஹஜ்ஜுக்கு போனதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருக்கிறாரு ஹஜ் யாரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அப்படித்தான் இருக்கிறாரு இவர் போனதிலே பயன் இல்லை எப்படி இருக்க வேண்டும் ஹஜ்ஜிலே இங்கு வந்து எப்படி இருக்க வேண்டும் ஹதீசுகளை பாருங்கள் வரலாறுகளை பாருங்கள் ஏராளமான சான்றுகள் நமக்கு முன்னாடி ஹஜ்ஜில போய் அடுத்தவர்களுக்கு தோதுவாக நாம் வாழ வேண்டும் நமக்கு தோதுவாகவே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது சில பேர் பார்க்கலாம் வந்து முறையிடுவாங்க இந்த உள்ள குரட்டை தாங்கவே முடியல குரட்டையா வர்றான் கார் போன மாதிரி இருக்கு பஸ் போன மாதிரி இருக்கு பிளைன் வந்து மோதின மாதிரி இருக்கு என் பக்கத்திலேயே தூங்க முடியல என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது அடுத்தவர்களை பார்க்காதீர்கள் நாம் அடுத்தவர்களுக்கு தோதுவாக நடக்க வேண்டும் ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லா பழனி செல்லும் வாழ்ந்த இடம் அந்த இடம் பெருமானார் அங்கே எப்படி வாழ்ந்தார்கள் தனக்கு தோதுவாக தன் தோழர்கள் இருக்க வேண்டும் என்று பெருமானார் விரும்பவில்லை தோழர்களுக்கு தோல்வாக பெருமானார் செல்லல்லாஹ் அலைவு செல்லம் மாறினார்கள் என்பதற்கு நிறைய வரலாறுகள் சான்று பெருமானார் செல்லல்லாஹ் அலைவு செல்லம் வீட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் உஸ்மான் அலி அல்லா அவர்கள் பெருமானார் செல்லல்லாஹ் அலைவு செல்லத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள் உஸ்மான் அலி அல்லா பெருமானாரை பார்க்க வருகிறார்கள் பெருமானார் காலிலே கொஞ்சம் ஆடை வேலை உயர்த்தி பெருமானார் செல்லல்லா கழிவு செல்லும் தான் தெரிகிற அமைப்பிலே அமர்ந்திருக்கிறார்கள் அபுபக்கர் எல்லாம் எல்லா உடன் இருக்கிறார்கள் உமர் அலி உடன் இருக்கிறார்கள் கால் ஆடை கொஞ்சம் மேலே ஏறி இருக்கிறது உஸ்மான் அலி எல்லாம் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள் காலின் ஆடையை சரி செய்து கொள்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா கழிவு செல்லவர்கள் அம்புக்கள் இருந்தாலும் உமர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் ஆடையை சரி செய்யவில்லை உஸ்மான் வருகிற பொழுது ஆடையை சரி செய்வீர்களே என்ன காரணம் என்று கேட்க பெருமானார் சொன்னார்கள் உஸ்மானை பார்த்து மலக்குகளே வெக்கப்படுகிறார்கள் நான் வெக்கப்படாமல் இருக்க முடியுமா அதனால் தான் சரி செய்து கொண்டேன் என்று உஸ்மானுக்கு தோதுவாக பெருமானார் தன்னை மாற்றிக் கொள்கிறார் நாயகமே தனக்கு தோதுவாக நடந்த நடக்க வேண்டிய நாயகமே விரலுக்கு கோதுவார்கள் அந்த இடத்தில் தான் உமரே பாரும் ரவி இடத்திலே பெருமானார் சொல்லுகிறார்கள் உமரே நான் மேராஜுக்கு சென்றேன் உன்னுடைய அழகான மாளிகையை கஸ்ரே உமர் உமரின் மாளிகை சொர்க்கத்தில் இருந்தது பார்த்து வந்தேன் உமரே உமரே அல்லா என்னுடைய வீட்டை பார்த்தீங்களாங்க வீடு எப்படி இருந்துச்சு எத்தனை பெட்ரூம் இருந்துச்சு எப்படி எல்லாம் இருந்துச்சு நாயகமே என்று கேட்க பெருமான செல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க நான் உள்ள போகல காரணம் என்ன தெரியுமா நீ ரோசக்காரர் என்ற காரணத்தினால் நீ ரோசக்காரர் என்ற காரணத்தினால் நான் உள்ளே செல்லவில்லை என்று பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி உமரை பார்த்து சொல்லுகிறார்கள் உமர் சொன்னாங்க உங்க விஷயத்திலுமா நான் ரோசப்பட்டு போறேன் உள்ள போய் பார்த்து வந்திருக்கலாமே என்னென்ன இருக்கிறது எப்படி இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேனே தெரிந்து கொள்வேனே என்று அங்கலாய்த்துக் கொண்ட வரலாறுகள் நிறைய அப்ப அடுத்தவர்களுக்கு தோதுவாக பெருமானார் செல்லந்தான் அறிவு செல்லம் அந்தவர்கள் நடந்த இடம்தான் அந்த இடம் அதனால் மற்றவர்களுக்கு தோதுவாக நாம் நடத்த வேண்டும் காரணம் என்ன தெரியுமா பெரும் பெரும் மாதாக்கள் இறை தேசத்தில் உத்தவர்கள் உயர்ந்தவர்கள் நடமாடுகளிடம் தான் காத்துள்ளா இறைவனின் காதலால் வந்து சேரக்கூடிய ஐம்பது லட்சம் பேர்களை சந்திக்கப் போகிறோம் எல்லாம் இறை காதலர்கள் எல்லாம் இறை காதலர்கள் அதனால அடுத்தவர்களுக்கு தோதுவாக நாம் நடக்க வேண்டும் தவிர நமக்கு தோதுவாக அவர்கள் நடக்க வேண்டும் என்று அறவே ஆசைப்பட்டு இதுதான் இஸ்லா இங்கிருந்தே ஒரு உறுதி கொள்ளுங்கள் நம்மால் பத்து பேருக்கு பயன் இருக்க வேண்டும் நாம் யாருக்குமே இடையூறாக இருந்துவிடக் கூடாது மூன்றாவது அல் ஹஜ் ஹஜ் எதற்காக நினைவுபடுத்திக் கொள்வதற்காக ஹஜ் எதற்காக இப்ராஹிம் அலி இஸ்லாத்தின் குடும்பம் நபிமார்கள் நாலாக்கள் இறைநேச்சர்கள் இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் ஹஜ் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாத்தின் வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள் காபத்துல்லாவை கட்டி உருவாக்கி சிறப்பாக்கிய அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை நிறைய பாடங்கள் சொல்லுகிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் ரப்புக்கு கட்டுப்பட்ட ஒரு குடும்பம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹஜர் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இந்த மூணு பேரின் செயல்பாடு தான் மூணு பேர் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்கிறோம் அதான் அந்த குடும்ப தலைவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இறைவனுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவர் அல்ல என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பார் கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி ஆஜரா வாமா பாரான் பள்ளத்தாக்கு வாமா உன்னை விட்டுட்டு போறேன் எல்லாம் பாதுகாத்துக்குவான் சரிங்க போயிட்டு வாங்க அல்ல பாதுகாப்பான் என்றால் நீங்கள் போகலாம் என்று நம்முடைய மனைவி அந்த சொல்லுவாளா நீ உட்காரியா நான் போயிட்டு வருவேன் என்று சொல்லிவிடுவாய் கணவனுக்கு கட்டுப்பட்ட மனை பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளை இஸ்மாயில் அலி இறைவனுக்கு கட்டுப்பட்ட கணவன் குடும்ப தலைவன் குடும்ப தரைகளுக்கு கட்டுப்பட்ட மனைவி ஆஜரா பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளை இஸ்மாயில் அறிவிச்சலா ஒரு குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற பண்பாட்டை அல்லா ஜல்ல சாணகுத்தலா அச்சிலே நினைவு கூறுகிறான் நினைத்து தூண்டுகிறான் என்றைக்காவது நாம் குடும்பம் குடும்பமாக அச்சுக்கு செல்கிறோமே அந்த ஒரு முடிவெடுத்து இருக்கிறோமா நம் குடும்பமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து வந்திருக்கிறோமா என்றால் ஹஜ் என்பதே அந்த குடும்பத்தை நினைப்பதற்காக நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வர வேண்டும் ஹஜ் எதற்காக அல் ஹஜ்ஜில் தோம்பா ஹஜ்ஜில தௌபா வர வேண்டும் அங்கு போனா பாவத்தை கழுவுவதற்கு ஏற்ற இடம் காபத்துள்ளாவை விட ஒரு இடம் உலகத்திலே பார்க்க அன்று பிறந்த பாலகனாக மாற்றுகிற ஆட்கள் உலகத்தில் எந்த விவாதத்துக்காக இருக்கிறதா ஒருத்தர் காலம் உள்ள கொள்கிறாரு அன்று பிறந்த பாலகனா மாற முடியுமா நோன்பு வைக்கிறார் அன்று பிறந்த பாலகனாக மாற முடியுமா சக்காத்து கொடுக்கிறார் அன்று பிறந்த பாலகனாக மாற முடியுமா முடியாது அச்சிலை மட்டும்தான் அன்று பிறந்த பாலகனாக மாற முடியும் என்றால் அங்கே எவ்வளவு தொகுப்பா செய்ய வேண்டும் அல்லாஹிடத்தில் அது அது ரப்பே ரஹ்மானே என்னுடைய பாவம் முழுவதையும் நீ கரைந்து விடு ரஹ்மானே கேட்பதோடு மட்டுமல்லாமல் நீ வாழ்க்கையை எனக்கு பாவமே இல்லாமல் பாதுகாத்துக்குள் என்று தௌபா செய்கிற ஒரே இடம் இவ்வளவு நோக்கி ரஹமத்துல்லாஹி தாராளே ஐம்பத்தஞ்சு ஹஜ் செய்ய ஒரு ஹஜ் அல்ல ஐம்பத்தைந்து ஹஜ்ஜுகள் அல்லாஹிடத்தில் அழுதழுது தௌபா செய்துவிட்டு ஒன்றை அல்லாஹிடத்தில் கேட்டார்களாம் ரப்பே ரஹ்மானே ரப்பே ரஹ்மானே இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் ஹஜ்ஜை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த நபர்களுக்கு என் ஹஜ்ஜினுடைய தவாவை கொடுத்து விடுகிறார் அங்கே தானம் யாருக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களின் பாவத்தை ரப்பே நீ மன்னித்து என்னுடைய அச்சின் சவாவை அவர்களுக்கு கொடுத்து விடு அந்த கனவிலே அல்லாஹ் ஒரு அசிரியை சத்தம் கேட்கிறது அல்லாஹின் அறிவிப்பு வருகிறது நீண்ட துவாவால் எல்லோருடைய அச்சும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அப்ப நமக்கு மட்டும் பாவ மன்னிப்பு கேட்கிற இடம் இல்லை அந்த தான் அந்த தௌபா செய்கிற பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் சேர்த்து அல்லா கஞ்சமில்லை அல்லா இல்லை அல்லா தயாளன் நாம் கேட்பதில் கஞ்சர்களாக அங்கே போய் மாறிவிடக் கூடாது தௌபாவிலே கஞ்சர்களாக யாரா என்னை மட்டும் பாதுகாத்துக்கோ யாரா என்னை மட்டும் பாதுகாத்துக்கோ யாரா என்னை மட்டும் பாதுகாத்துக்கோ இவனை விட பெரிய கஞ்ச உலகத்தில் யார் யார் அச்சுக்கு சென்றால் எல்லோருக்கும் தௌபாட்சி அஜி எதற்காக ஜியாதத்துல் ஈமான் அச்சுக்கு சென்றால் ஈமான் அதிகமாக வேண்டும் வரும்போது கொஞ்சம் பவரா இருக்கணும் அதற்கு என்ன சாந்த தெரியுமா இமாமுனா சாப்பி ரஹமத்துல்லாஹி தாலாலை அவர்கள் சொல்லுவார்கள் அழகாக சொல்லுவார்கள் நான் அஜி செய்கிற ஆஜைகளை உனக்கு மானத்தா செய்கிறோமே எதற்கு தெரியுமா அவர்களுடைய ஈமானை நாம் ஈர்த்துக் கொள்வதற்காக நாம் ஈர்த்துக் கொள்வதற்காக நாம் சாப்பி சொல்லுவார்கள் நான் சிலர்களை சாபகா செய்கிற பொழுது மானத்தா செய்கிற பொழுது ஈமானின் பவரை நான் உணர்கிறேன் என் உள்ளத்திலே என்று சொல்லி சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அப்துல்லா தாசன் நம்முடைய பார்வைகளுக்கு எல்லோருக்கும் அறிந்தவர் இவர் போய் ஒரு அரசியல் தலைவரை போய் வான காட்சியில அச்சுக்கு போய்விட்டு உம்ராவுக்கு போய்விட்டு வந்து ஒரு அரசியல் தலைவரை போய் வான காட்சிக்கிறார் அவர் கொஞ்சம் தள்ளி இல்லைங்க மின்சாரம் பாய்வதை போன்று இருக்கிறது என்றார் அப்பொழுது இவர் சொல்லுகிறார் இதுதான் ஈமானின் தவறு என்றார் இதுதான் ஈமானின் பவர் நாம் அடுத்தவர்களை முசாபகா செய்கிற பொழுது நம் ஈமான் வாழ வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு ஈமானின் அவரை எட்டிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்றைக்காவது இதை செய்தோமா திருமணார் சிறந்தா பிரதமர் அந்த இடத்திலேதான் ஈமானின் பவரை வெளிப்படுத்தினார்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் முக்மீனாக இருந்தால் பெருமானார் செல்லல்லா பிரதமர் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் பெருமானார் மதக மக்காவிலே காபத்துள்ளாவை காபத்துள்ளாவை பிடிக்கிறார்கள் காபத்துள்ளாவுக்குள்ளே சாவியை வாங்கி முதல் முதலில் பெருமானார் நுழைகிறார்கள் பெருமானாரோடு யார் நுழைவது எல்லோரும் நினைக்கிறார்கள் அபுபக்கர்கள் தான் நினைக்கிறார்கள் நாயகத்தோடு நாம் தான் நுழைவோம் தான் பெருமானார் அழைப்பார்கள் என்று அபுபக்கர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் உமர் நினைக்கிறார்கள் உஸ்மான் நினைக்கிறார்கள் அமல் ஆஸ் நினைக்கிறார்கள் ஹாலிதுன் வழி நினைக்கிறார்கள் பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் பெருமானார் தன்னைத்தான் அழைப்பார்கள் தன்னைத்தான் அழைப்பார்கள் என்று நினைக்க பெருமானார் சிவந்தாஸ் வலிவர் செல்லும் அந்த கூட்டத்திலேயே ஈமானின் பவர் யாருக்கு அதிகம் காபாவுக்குள்ளே நுழைகிற ஆட்கள் யாருக்கு இருக்கிறது என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஐந்த விழா எங்கே விழா என்றார்கள் எங்கே விழா அதுவரை விழாநபி அல்லாஹுவின் மீது மரியாதை குறைந்திருந்த சகாபாக்கள் கூட பெருமானார் சொன்னதற்கு பிறகு விழாநபி அல்லாஹுவின் மீது மரியாதையை கூட்டிக் கொண்டார்கள் அவர்கள் ஆரம்பிப்பார் அப்ப ஈமான் அதிகரிக்கிற இடம் காபா அல் ஹஜ் லித்தாவி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் காபாவின் மீது கண்ணியத்தோடு செல்ல வேண்டும் போன ரெண்டு நாளைக்கு கண்ணியம் அதுக்கப்புறம் காபாவை பார்க்கறதுக்கே போறது காபாவை பார்ப்பதே இவ்வாறு இல்லையா காபத்துல்லாவை பார்ப்பதே விவாதத்து இல்லையா அதனால ஒரு நாளைக்கு ஐந்து தொழுகை பார்க்கிற அமைப்பிலே தொழ வேண்டும் காபத்துள்ளாவை தூண்கள் மறைக்கிற அமைப்பு இல்லை அதுமார்களே நாம் எல்லாம் இத்தனை ஆயுதங்கள் இத்தனை லட்சங்களை செலவழித்துக் போகிறோமே அதற்காக நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்காக தானே அதனால அஞ்சு நேர தொழுகையும் காபத்துள்ளாவை பார்த்தே தொழும் தூண்கள் மறைக்கிறார் அமைப்பிட இல்லாமல் நேரடியாக பார்த்து தொழுகிற நல் வாய்ப்பை இறைவா எனக்கு தந்துவிடு என்று கேட்டுக்கொண்டே செல்ல வேண்டும் காபாவின் மீது கண்ணியம் தர வேண்டும் காபாவை யார் கேவலமாக நினைக்கிறாரோ அல்ல உலகத்திலேயே அவரை கேவலப்படுத்தி விடுவார் பெருமானார் சல்லல்லா வலிவ செல்வர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் காபாவை மட்டும் யாரும் கேவலமாக எண்ணிவிடக் கூடாது துப்பா என்ற ஒரு அரசர் உலகத்தை உலகத்தின் பெரும்பகுதியை ஆண்ட அரசர்களில் ஒருவர் துப்பா மக்கமா நகரத்திற்கு அருகிலே செல்லுகிறார் துப்பா பெருமானாரின் காலத்திற்கு முன்னால் நடந்த வரலாறு பெருமானாரின் காலத்திற்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வரலாறு காவாவுக்கு அருகிலே அவர் படைகளை அடைத்துக் கொண்டு செல்கிறார் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர்கள் அவரோடு செல்கிறார்கள் அந்த நேரத்திலே காபாவை மக்கள் வளம் வருகிறார்கள் விட்டு இதை ஏன் வளம் வருகிறார்கள் என்று கேட்க புனிதமான இடமாக இதை கருதுகிறார்கள் இதை வளம் வருகிறார்கள் உடனே அந்த தூக்கார் காபாவை கேவலமாக நினைக்கிறார் இந்த ஆலயம் என்ன இதை விட சிறந்த ஆலயத்தை நான் கட்டி என்னுடைய ஆலயத்தை உலகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்தும் மக்களை அழைத்து நான் வளம் வரச் செய்வேன் என்று காபாவை தலைக்குறைவாக எண்ணிய அடுத்த கடமை அவருடைய இடம்பெல்லாம் புண்ணாக மாறுகிறது உடம்பெல்லாம் புண்ணாக மாறுகிறது புழுக்களாக மாறுகிறது எத்தனையோ மருத்துவர்கள் வருகிறார்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள் வளரவில்லை கடைசியில் ஒரு மருத்துவர் வந்தார் காபத்துள்ளாவை நீங்கள் கேவலமாக நினைத்தீர்களா என்று கேட்கிறார் ஆமாம் நான் காபத்துள்ளாவை கேவலமாக என்றால் இதை போன்ற ஒரு காபாவை என்னுடைய ஊரில் கட்டுவேன் என்று நான் நினைத்தேன் இதுதான் நான் செய்தது எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் ஆரோக்கியத்தை வழங்குவார் என்று சொல்ல எண்ணத்தை மாற்றுகிறார் சொல்வார் எனக்கு இறைவன் ஆரோக்கியத்தை அழைத்து விட்டால் நான் காபத்துல்லாவுக்கு திரை போடுகிறேன் காபத்துல்லாவுக்கு ஆடையை அணிவித்து கௌரவப்படுத்துகிறேன் என்று தானே சபதம் சபதமேற்றுக் கொள்கிறார் நது நேர்த்தி செய்து கொள்கிறார் இந்த நேரத்திலே தான் அல்லா ஜல்ல புத்தரா அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தான் அதற்கு பிறகு முதன் முதலாக காபத்துல்லாவுக்கு திரை போட்டவர் துப்பான் துப்ப என்ற அரசர் தான் முதல் முதலிலே தெரிவுறுகிறார் இவரோடு வந்த அமைச்சர்கள் இவரோடு வந்த மருத்துவர்கள் எல்லோரும் மதினாவிலே தங்கிக் கொள்கிறார்கள் தங்கி நீங்கள் சென்று வாருங்கள் என்று மற்றவர்களோடு அரசரை அனுப்பி வைக்கிறார்கள் அரசர் கேட்கிறார் எதற்காக நீங்கள் இந்த எத்திரிவிலே மதினாவிலே தங்குகிறீர்கள் என்று கேட்க இங்குதான் ஒரு நபி வருவார் இறுதி நபி வருவார் எங்களின் சமூகத்திலிருந்து எங்களின் சமூகத்திலிருந்து எங்களின் பிச்சலங்களிலிருந்து இவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் இங்கேயே இருந்து கொள்ளுகிறோம் என்று அந்த துப்பகின் அமைச்சர்களும் மருத்துவர்களும் தான் மதினாவை உருவாக்கினார்கள் மதினாவிலே தங்கினார்கள் இந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோமே ஆபத்துள்ளாவை கேவலமாக நினைத்தால் அங்கேயே தண்டனையை பெறக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம் அதனால் மிகுந்த தண்டையும் ஆபத்துள்ளாவின் மீது வைக்கிற நன்மக்களாக நாம் மாறிவிட வேண்டும் அடுத்ததாக அல் ஹத்தில் இல்லாம சாயா எதற்காக ஹஜ் அமாலே சாரியா நல்லமல்கள் செய்ய வேண்டும் சிலர் இங்க தூங்குறத விட அதிகமா அங்க தூங்குறது ரெஸ்ட் எடுக்க போயிருக்கிற மாதிரியாக தெரியும் நல்ல நல்ல குசல் வெட்டுகள் அதுவும் இந்த டிராவல்ஸ்ல போறவங்களுக்கு மாஷா குஷன் பெட்டு விதவிதமான சாப்பாடு கொடுத்த உடனே நல்லா சாப்பிட்டு போய் கையை நீட்டி காலை நீட்டி அவ்வா அவ்வளவுதான் முடிச்சாருன்னா நாலு பொருள் காலம் இதற்காகவா ஆச்சு நீ நாமாலி சோழியா நல்லவர்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஒரே ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் மக்காவிலே இறங்கியதிலிருந்து மேற்கொள்ள வேண்டிய அமல் சுஃபியானியோட உயர்னா சொல்லி காட்டுகிற அமல் பெரிய அமல் ஒன்றுமில்லை ஒவ்வொரு நாளும் மக்க மாநகரத்திலும் மதின மாநகரத்திலேயும் இருநூறு முறை குழு எல்லாம் ஓடி கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நாலு ரக்காத் ஒரு ரக்காத்துக்கு ஐம்பது தடவை குழுவும் இல்ல சூரத்தில் பாத்தியாவுக்கு பின்னாடி நாலு ரக்காத்து இருநூறு தடவை இதுக்கு ஆகுற நேரம் அதிகபட்சம் அரை மணி நேரத்திலிருந்து முக்கால் மணி நேரம் இதற்கு அல்லா கொடுக்கிற பரிசு என்னவென்றால் நாம் மௌத்தாகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய கனவிலே நம் சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டாமல் மௌத்தாக்குவதில்லை இவ்வளவு பெரிய அமலை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்க எத்தனை நேர்கள் அதை செய்கிறோம் பருளுக்கே இல்லை அதனால இந்த ஒரு அமல் நாற்பது நாளும் நீங்கள் பிடிக்க வேண்டிய அமல் அச்சு எதற்காக இல்லாமல் சாரியா நிறைய அமல் செய்வதற்காக அச்சு எதற்காக துவா துவா செய்வதற்காக அச்சுல போய் நிறைய துவாக்களை கேட்க வேண்டும் அதனை குறிப்பா நாங்கள் கேட்கிறதுவா என்னன்னா ஒரு இரண்டு மூன்று துவாக்களை பெருமானார் செல்லல்லா பொலிவு செல்லவும் இறை நேசர்களும் கேட்கச் சொல்லி இருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா பொலிவு செல்லும் கேட்கச் சொல்ல துவா தெரியுமா அல்லாஹுமே இன்னி அசலுக்கள் அஃபவல் அல்லாஹ் எனக்கு சுகத்தை கொடு எனக்கு ஆரோக்கியத்தை கொடு என்ற துவாவை கண்டிப்பாக மறவாமல் கேட்க வேண்டும் இப்பொழுது இருந்தே கேட்டுக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் சொல்லி அனுப்புவாங்க சுகருக்குன்னா அங்க போய் காலை வச்ச உடனே மாத்திரை எல்லாம் தேவையில்லை தூக்கி எரிஞ்சிட்டு வந்துருங்க வீட்டுக்கு மாத்திரை தேவையில்லை அதுக்கு தேவையில்லை இதுக்கு தேவையில்லை என்று சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு அங்க வந்து ஒரு வாட்டி பெட்ல போய் படுத்துக்குவாரு அவனுக்கு கால் வலிக்குதுன்னா காலை எடுக்கணும்னா கை வலிக்குதுன்னா கையை எடுக்கணுமா அதனால தவக்குழுக்கு இது மாற்றமல்ல மருத்துவமும் செய்ய வேண்டும் மருந்து மாத்திரை எடுக்காம யாரும் தயவு செஞ்சு வந்துறாங்க மருத்துவமும் வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹிடத்திலே துவாவும் வேண்டும் நீங்கள் மருந்தையும் துவாவையும் சேர்த்து இணைத்து விட்டு நீங்கள் அஜிலிருந்து வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு சுகர் போயிடும் போறதுக்கு அந்த போய் துவாவை கேட்டு அண்ணா ஆரோக்கியத்தை வழங்கியதற்கு பிறகு மாத்திரை நிறுத்தணும் முன்னாடியே அவர் நிறுத்திட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்காரு நிறைய பேர்களுக்கு இரண்டு காலை எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட பத்தரை கண்ணால் காண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அதனால நிறைய துவா செய்யணும் அதை என்ன துவா செய்யணும் தாந்தா எனக்கு ஆரோக்கியத்தை கூட அம்மானே என்ன துவாகம் செய்ய வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் சில பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் துவா செய்கிற பொழுது அல்லாவிடத்திலே கேட்கிற எல்லா துவாக்களிலேயுமே ஒன்றை இணைத்து கேட்க வேண்டும் யாரா நீ எங்கெல்லாம் துவாவை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ எந்தெந்த இடத்திலெல்லாம் நீ துவாவை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அந்த இடத்திலே என்னை இருக்க வைத்தோ அமர வைத்தோ எனக்கு துவா செய்கிற வாய்ப்பை கொடுக்கிறார் பெருமானே அதோடு மட்டுமல்லாமல் நான் என்னென்ன அறாலான ஆஜத்துகளை கேட்கிறேனோ அது முழுவதையும் என் வாழ்நாள் முழுக்க நிறைவேற்றிக் கொள்ளான் இந்த கோவில்தான் நிறைவேற்றங்கள் கேட்பார்கள் ஒரு இடம் கூட மிஸ் ஆயிடக்கூடாது நான் போயிட்டு வந்தேன் முழுத்ததின் என்னால பிடிக்க முடியலைங்க என்று மிஸ் ஆயிடக்கூடாது அல்லாத கேட்டு போயிடணும் அப்பே முழுத்தசில நிக்கிற எந்தெந்த இடத்துல எல்லாம் வீட்டுக்கு வா கேட்டா நீ அங்கீகரிப்பாயோ அந்த எல்லா இடத்துலையும் நான் போய் தொட்டணும் நிக்கணும் கேட்கணும் தப்பு நீ கொடுத்து விடு என்றால் கண்டிப்பாக சத்தியமாக நாம நினைச்சு உண்டு முழுத்தச்சு உண்டுல தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு ஆளுங்கள்லாம் எப்படி போவாங்க என்று ரூபியை பேசிக் இருக்கிறோம் சில அதிரத்துமார்கள் அன்றைக்கு தகச்சத்தினுடைய வேலையிலே தவா செய்து கொண்டிருக்கிற பொழுது குடு குடு குடுகுடு கிழவன் எண்பத்தைந்து அல்ல நூறு வயது இருக்கும் அந்த கிழவரை தன் மகன் கை வாக்கிலே அணைத்துக் கொண்டே வருகிறார் அணைத்துக் கொண்டே வந்து உள்கசிவிலே நிற்க வைத்து தாபாவினுடைய வாயிலே தொங்க வைத்து அந்த வாயிலே கையை வைக்க சொல்லி துவா கேட்கிறார் துவா கேட்கிறார் என்ன கேட்கிறார் தெரியுமா தன் அன்பு மகனுக்கு கேட்கிறார் தனக்கு கேட்கவில்லை யாரெல்லாம் என் வாழ்நாள் போய்விட்டது ரஹ்மானே என் பையனை ஒவ்வொரு வருடமும் இந்த உள்கசிவிலே நீ இணைத்து வைத்துக் என்னை அவர் இணைத்ததை போன்று ரப்பே அவரை நீ இணைத்துக் கொள் நினைச்சோம் இது சாதாரண இடம் அல்ல நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிற இடம்தான் தரும் அதனால துவா கேட்கிற பொழுது எங்கெல்லாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுமோ அங்கே எங்களை நிப்பாட்டு ரஹ்மானே அதோடு மட்டுமல்ல அலாலான என்னென்ன துவாக்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஏற்றுக்கொள் ரஹ்மானே என்று கண்டிப்பாக துவா செய்ய வேண்டும் ஏனென்றால் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற இடைத்தடவை அச்சென்றால் அத்தவக்குள் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த வரைக்கும் ஐக்கிய நம்ம பாவம்லாம் வெடிக்க முடியுமா படாது நம்மளை நல்லா ஏற்றுக்குவானா மாட்டானா நம்ம அச்சு மக்கூல் ஆகுமா மக்கூல் ஆகாதா அது நான் செஞ்சிருக்கிறத பார்த்தா என் அஞ்சு மக்கூல் மாதிரி தெரியல இப்படி சொல்லுகிற ஆஜிமார்கள் எல்லாம் சமூகத்தில் உண்டு முழுமையாக அல்லாஹுவை நம்ப வேண்டும் அது மட்டுமல்ல அல் ஹஜ் சிக்குருள் ஆகிறா ஹஜ் என்றாலே ஆகிரத்தை நினைவூட்ட வேண்டும் மறுமையை நினைவூட்ட வேண்டும் மரணத்தை நினைவூட்ட வேண்டும் இப்படித்தானே அருமையில இருப்போம் காந்தகம் யாராவது மூத்தத்தில் பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளைப் போன்று எல்லோரும் அழைத்து திரிகிற இடமாக வந்தவா அந்த இடம் இருக்கிறது எல்லாருமே அணச்சி அணச்சி அணச்சி என்று அழைக்கிற இடம் மரணத்தை நினைவூட்டுகிற இடமாக அந்த அச்சி அமைய வேண்டும் அல்லாஹ் என்ற சாணகுத்தாரா அமைத்து தர வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அந்த காபாவிலே என்ன கிடைக்கிறது அன்பு யோசித்து பாருங்கள் குரான் அதிசை கேளுங்கள் காபாவில என்ன கிடைக்கிறது என்று கேட்டார் அல்லாஹ் சொல்லுவான் இந்த அவ்வளவு வைத்தின் புதி அஞ்சா சிறந்த தீபி மக்கள் முபாரக்கா மக்காவிலே துண்டு மக்காவிலே துண்டு உலகத்தில் வேறு எங்குமே கிடைக்காத பறக்கத்தை மக்காவிலே உண்டு அல்லாஹ் குரானிலே சொல்லிக் கொடுக்கிறான் வரக்கத்து என்று சொன்னால் ஒன்று ஒன்றாகவே இருக்கும் ஒரு லட்சத்தின் வேலையை செய்யும் இங்கு நாலு ரக்கா தொழுதா வெறும் நாலு ரக்காத்தா அங்கு நாலு தொழுதா நாலு லட்சம் அதனால அந்த வரக்கத்து கிடைக்கிற இடத்திலே நாம் இரண்டாவது ஒரு அமலை செய்ய வேண்டும் என்ன தெரியுமா என்ன அமல் தெரியுமா ஒரு முக்கியமான அமல் மக்காவிலும் மதினாவிலும் ஒரு ஹத்தம் முடியும் மக்காவிலே முழு குரான் காபாவிலே இறங்கிய குர்ஆன் காபாவிலேயே முடிக்கப்பட்டால் நீங்க ஒரு ஹத்தம் தான் ஓதியிருப்பீங்க உங்களுக்கு எவ்வளவு நன்மை ஒரு லட்சம் கத்தம் ஓதிய ஒரு லட்சம் குர்ஆன் ஓதிய நன்மை உண்டு குர்ஆன் ஓத தெரியவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் குர்ஆனை ஒவ்வொரு பக்கமாக பாருங்கள் குர்ஆன் ஓத தெரியவில்லையா பாருங்கள் அல்லாஹுவினுடைய கலாம் இது உண்மை இது சத்தியம் என்று ஒவ்வொரு பக்கமாக புரட்டுங்கள் முழு குரானையும் புரட்டுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஓதுகிற வாய்ப்பையும் கொடுத்து விடுவான் ஒரு லட்சம் குரானை ஓதிய நன்மையையும் அல்லாஹ் இதையெல்லாம் நம்முடைய செயல்பாடாக நினைக்க வேண்டும் வெறுமனே அஞ்சுக்கு போனோம் காபத்துல்லா பார்த்தோம் வந்தோம் என்ற நிலையிற்கு கூட வரக்கத்து நிறைந்த இடம் காப்பா காபாவில என்ன கிடைக்கும் ரஹ்மத் உலகத்துல பவர் ஹவுஸ் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பவர் ஹவுஸ் இருக்கு மெயின் பவர் ஹவுஸ் கோயம்புத்தூர் ஒரு பவர் ஹவுஸ் அதுல இருந்து கிளைகளுக்கு போகும் வீடுகளுக்கு எல்லாம் பிரகாசம் வேண்டுமானால் இந்த பிரகாசம் வேண்டுமானால் பவர் ஹவுஸ் உலகத்திலே நிம்மதி யாரின் கையில் இருக்கிறது ஆரோக்கியம் டாக்டர் கையிலே அதுல ஒரு ரஹ்மத்து உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசலுக்கும் கொடுக்கப்படும் ஒரே ஒரு ரம்பத்தான் நூத்தி இருபதுல ஒரு ரஹ்மத்து அதனுடைய பவர் எவ்வளவு என்பதை நீங்கள் யோசியுங்கள் ஒரு ரஹ்மத் பள்ளிவாசலுக்கு பிரிக்கப்படுகிறது பள்ளிவாசலில் இமாமுக்கு இறங்குகிறது அந்த ரஹ்மத் அது தொழுகிற மக்களுக்கு போகிறது இந்த மக்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு சப்படையாது ஆரோக்கியம் ராகத் ரஹ்மத் காபாவில் இருந்து வருகிறது ஒரு அம்மத்தை பெற்று இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறவே மருத்துவமனையில் ஆள் அதிகமா வெளியில் ஆள் அதிகமா மருத்துவமனையில் குறைவான மக்கள் வெளியில் தான் அறுபது கோடி பேர்கள் நூறு கோடி பேர்கள் இருக்கிறார்கள் என்றால் மருத்துவமனையில் இருக்கவங்க வெறும் ஒரு கோடி இருக்கிற ரெண்டு கோடி இருக்கும் மற்றவர்களுக்கு எல்லாம் ஆரோக்கியம் எங்கிருந்து கிடைத்தது என்றால் இந்த ஒரு அம்மத்தில் இருந்து ஒரு ரன்மத்துக்கு இவ்வளவு ஆற்றல் என்றால் தவாப்பு செய்து அறுபது ரன்மத்துக்களை சுமந்து கொண்டார் தொழுது நாற்பது ரன்மத்துக்களை சுமந்து கொண்டார் பார்த்து பத்தொன்பது ரன்மத்துக்களை சுமந்து கொண்டார் நம்முடைய வாழ்க்கை நம் குடும்பத்தின் வாழ்க்கை நம் பிள்ளைகளின் வாழ்க்கை நம் சமூகத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டாமா ஒரு ரன்மத்துக்கு இவ்வளவு பவர் இருக்கிறது என்றால் நீங்கள் எல்லாம் நூத்தி இருபது அன்பத்தையும் பெறப்போகிறீர்களே உங்களுடைய பவர் இணைத்தால் ஆச்சரியமாக இருக்க வேண்டும் அந்த ரஹமத்து கிடைக்கிற இடத்தை தான் பார்க்க போகிறீர்கள் காபாவிலே வேறு என்ன கிடைக்கும் மமன் தகரபூ காண உலகத்திலே நிம்மதிக்கான ஸ்தலம் காபாவை தவிர வேறொன்றுமில்லை அல்லா சொல்லுகிறான் மமன் தகலபு காண உள்ள நுழைஞ்சிட்டா அச்சமற்றவனாக மாறிவிடுவான் நிம்மதி கிடைத்துவிடும் நாமே நிறைய ஆஞ்சிகளை பார்த்திருக்கிறோம் உள்ள போன உடனே அதுல இருக்கிற சுகம் அதுல அதுல இருக்கிற சுகம் வேறு எதிரையுமே இல்லை காணக்கண் கோடி வேண்டும் காபாவை ரெண்டு கண்ணத்தானே நாகனை கொடுத்திருக்கேன் எனக்கு தலை முழுவதும் கண்ணால் கொடுத்திருந்தா அந்த காபாவை கண்டு கண்டு கண்டு கண்டு நான் ரசித்திருப்பேனே வருகிற பொழுது வடைகள் அல்லவா வருகிறோம் அந்த காபாவை மீண்டும் எப்பொழுது பார்ப்பது மீண்டும் எப்பொழுது பார்ப்பது ஜாதியாவது சொல்லிருந்தா போது நான் அஞ்சு செஞ்சது இனிமேல் நான் வரமாட்டேன் யாருந்தா நான் உன்னுடைய இல்லத்துக்கு வரமாட்டேன் நான் செஞ்சது போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆஜியையும் பார்க்க முடியாது பேரமானே இன்னொரு முறை கொடுத்து விடு இன்னொரு முறை கொடுத்து விடு இன்னொரு முறை கொடுத்து விடு பதினாலு அச்சு செய்தவரிடத்தில் கேட்கிற பொழுது இன்னொரு முறை கொடுத்தால் எனக்கு நன்றாக இருக்குமே இப்படியே ஒவ்வொரு முறையாக சென்று கொண்டிருக்கிறாரே என்ன காரணம் என்ன காரணம் எண்ணி பார்க்கிறோம் அது அங்குதான் நிம்மதி உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்காத நிம்மதியை அல்லாஹ் கொடுக்கிறார் ليس لك من نكابها إلا عليه الملائكة صافين يرسلها பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அது எந்த நகரம் தெரியுமா பாதுகாப்பு பட்டினம் அதுக்குள்ளே நுழைந்து விட்டால் மலக்குகள் ஆயுதம் தாங்கி அந்த நகரத்தை பாதுகாக்கிறார் மனுஷன் பாதுகாக்கல மலக்குகளின் பாதுகாப்பில் இருக்கிற ஊருக்கு நாம் சொல்ல இருக்கிறோம் சாதாரண ஊர் அல்ல மலக்குகள் பரிசுத்தமானவர்கள் அதனால அங்க பரிசுத்தமா தான் இருக்கணும் அங்க போய் ஆறாங்கலிமாவெல்லாம் ஆரம்பிச்சிடக்கூடாது யாராவது ஒருத்தர் லேசா இடிச்சிருப்பார் இந்த வண்டியில வரும்போது கால இடிச்சுட்டா இவருடைய பழைய வார்த்தையெல்லாம் வந்துடும் அவங்க அத்தாவை கூப்பிடுவாரு அம்மாவை கூப்பிடுவாரு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு முன்னாடி இருக்கிறவனுக்கு பாஷை தெரியுமா தெரியாதா அதை பத்தி இவருக்கு கவலை இல்லை வரிசையை எடுத்துருவாரு எங்க நிக்கிறோங்கிறது கூட தெரியாது அதனால புனிதமான இடத்திற்கு செல்கிறோம் அந்த இடத்திலே யாரையும் பழித்து பேசிவிடாதீர்கள் வழக்குகளின் பாதுகாப்பில் இருக்கிற இடத்திற்கு செல்கிறோம் அன்புக்குரியவர்களே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி அந்த இடத்தை பற்றி சொன்னார்கள் சபர அங்கே இருக்கிற உஷ்ணம் வெயில் ஒரு மனிதன் ஒரு மணி நேரம் பொறுமையாக இருந்தார் அங்க இருக்கிற அந்த கஷ்டத்தை ஏன்னா காபாடினாவே ஹஜ்ஜுனாலே கஷ்டம்னு தான் அர்த்தம் எந்திரீங்களா நாம ஹஜ்ஜுக்கு துவா செய்யும் போதே என்ன துவாவை பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த துவாவை சொல்லும் போதே யாருலா நான் ஹஜ்ஜு செய்ய நாடுகிறேன் அல்லாஹும் இன்னி உரியதுல ஹஜ்ஜ இப்ப எஸ்திருபுள்ளி பக்க கப்பல்கள் மின்னி அதை நீ லேசாக்குவாயாக அதை ஏற்றுக்கொள்வாயாக யாருந்தா நான் உம்ராவை நாடுகிறேன் இன்னி புரியுது உம்ரத்தை இப்ப எஸ்திரு பக்க கப்பல் ஹாமினி அதை லேசாக்குவாயாக அதை ஏற்றுக்கொள்வாயாக லேசாக்குவாயாகன்னு கேட்டாவே என்ன அர்த்தம் அதுல கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம் கஷ்டப்படாம ஹஜ்ஜுக்கு போறவங்க உலகத்துல யாருமே இல்லை கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் சில பேர் காவல்சிக்கார ஆளுகளை போட்டு படாத பாடுபடுத்துவாங்க இத்தனை லட்சம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு என்ன செய்ய அவர் என்ன தூக்கிட்ட போக முடியும் ஒரு ஆதி மினாவில சொல்லுவார் ரெண்டு லட்சத்துக்கு மேல வாங்கிட்டு வந்திருக்கீங்க எங்க எல்லா கல்லையும் வாங்கிட்டு போய் நீங்க அடிக்க வேண்டியதானே சைத்தான் அடிக்கிறதுக்கு அவங்க எல்லாத்து கல்லையும் வாங்கிட்டு போய் இவர் அடிக்கணுமா விளங்குமா அதுக்கு ஒருத்தர் அழகா பதில் சொன்னார் பேசாம நீங்க ஊர்லயே பணத்தை ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு இருந்தா உங்க ஹஜ்ஜையும் சேர்த்து அவர் செஞ்சுட்டு வந்திருப்பாருல்ல ஏன் தேவையில்லாம இவ்வளவு தூரம் வரணும் இப்படி அன்புக்குரியவர்கள் எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறோம் அச்சு என்றால் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தை அல்லாவிடத்தில் கேட்கிறோம் நல்லா லேசாக்குவாயாக ஏற்றுக்கொள்வாயாக அதனால கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டா பெருமானா சிறந்தா சொன்னாங்க சொன்னார்கள் தபாதத் அன்பு ஜஹன்னம் மசீரதா நரகம் ஒரு வருடம் அவனுக்கு தூரமாக்கப்படுகிறது பெருமானா சரல்லா பிரதேசம் காட்டுகிறார்கள் என்றால் ஹஜ்ஜி எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் யமானியில் யமானியிலிருந்து அஜர் நஸ்வர் வரைக்கும் எழுபது நபிமார்கள் அடங்கியிருக்கிறார்கள் ருக்குனி யமானியிலிருந்து சங்கம் வரைக்கும் ஏறத்தாழ ஒரு ஆயிரம் நபிமார்கள் அடங்கிய இடத்திற்குத்தான் நாம் சொல்லுகிறோம் என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அது எந்த இடம் தெரியுமா ஆன்மீக மருத்துவமனை அங்கு ரெண்டு சொட்டு கண்ணீரை சிந்தி அல்லா கிடத்திலே கேட்டுவிட்டால் உடனே அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறான் அது எந்த இடம் தெரியுமா வைத்துல் மஹமூர் வழக்குகளுக்காக அல்லா ஜெல்ல சாணுகுத்தாலா ஒரு காபாவை ஆறாவது வானத்திலே கட்டியிருக்கிறானே அதற்கு நேர் கீழே அமைக்கப்பட்டிருக்கிற இடம்தான் வழக்குகளில் போக்குவரத்து நடக்கிற இடம்தான் காபத்துள்ளா அந்த இடத்தில் வீட்டிற்கு செல்லுகிற பொழுது கண்ணியத்தையும் பணிவையும் மேற்கொண்டவர்களாக செல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே அதோடு மட்டுமல்ல அங்கு இருக்கிற சின்னங்கள் என்னென்ன அங்கு என்னென்ன சின்னங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் ருக்குநேயமானி இந்த இடத்துக்கெல்லாம் போகாம துவா கேட்காம வந்துடாதீங்க ருக்குநேயமானி எண்பத்தி நாலாவது எண்பத்தஞ்சாவது கேட்ல போனா நேரம் கொண்டு போய் விடும் ஆண்டு போய் முன்னாடி உட்கார்ந்துட்டு ருக்குணி யமானிக்கு பக்கத்தில் இருந்தால் பெருமானார் சல்லல்லா அலிவசலம் சொல்கிறார்கள் அங்கு எழுபது மலக்குகளை அந்த கல்லுக்கு அருகிலே அல்லாஹ் நிறுத்தி இருக்கிறான் அங்கு யார் துவா செய்கிறார்களோ அந்த துவாவுக்கு அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள் அதனால பெருமானார் துவாவையும் சொல்லி கொடுக்குறாங்க கண்டது நின்றதெல்லாம் கேட்காதீங்க அந்த மலக்குகள் துவா செய்யற இடம் ஆமீன் சொல்ற இடம் அதனால அப்பனா அத்தினா முத்துமியா அசனா வக்கீல் ஆக்கிரத்தி அசனா வக்கீனா அதாவது எனக்கு உலகத்திலையும் வெறும் நன்மையை மட்டுமே செய்யும் தீமையெல்லாம் செஞ்சிடாதே மறுவுலகத்திலேயும் நன்மையை மட்டுமே எனக்கு கொடு பற்றி நாடாமல்லா நரகத்தினுடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள் என்று இவர் சொல்ல சொல்ல வழக்கு அமீன் அமீன் அமீன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்திற்கு செல்கிற பொழுது மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை குடுக்கங்களை கொட்டி தீர்த்து அனைத்தையும் அல்லா கேட்டுக்கொள்ளார் அல்ல எனக்கு அதற்குடி இதற்குடி எதை வேண்டாம் பத்து பங்களா வேணுமா கேட்கக்கூடாது என்பதல்ல சாபாவோட போய் தாராளமாக குழந்தை செல்வம் வேண்டுமா கேளுங்கள் எல்லாம் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் என்று கேளுங்கள் அல்லா நான்கு பேர்கள் சேர்ந்து கேட்டதை சுகரி ரமத்துல்லாஹி தாலாலே அவர்கள் தன்னுடைய கிதாபிலே படித்து காட்டுகிறார்கள் நாலு பேர் போய் உட்காராங்க ருக்னை எமானியில் அமர்கிறார்கள் நீங்களும் யாராவது கூட்டாளி இருந்தா அங்க போய் துவா கேட்கும் போது நான் துவா கேட்கிறேன் நீ ஆமின் சொல்லு நீ துவா கேளு நான் ஆமின் சொல்றேன் என்ற பழக்கத்தை கையாளுங்கள் இது காபத்துள்ளாவிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய பழக்கங்கள் ஒழுக்கங்களில் ஒன்று நாம துவா செய்ய அவர் ஆமன் சொல்லணும் அவர் துவா செய்ய இவர் ஆமன் மெதுவா நாலு பேர் போய் உட்கார்றாங்க அப்துல்லா இவ்வளவு சுபை முஸ்தாத் இவ்வளவு சுபாய் சுலைமான அப்துல் மலிக் இவ்வளவு குமார் நான்கு பேர்களும் அமர்ந்து ஒவ்வொருவராக துவா செய்கிறார்கள் அப்துல்லா இவ்வளவு சுபை துவா கேட்டாங்க யார்லா இராக்கிற்கு கவர்னராக என்னை ஆக்காமல் என்னை மூத்தாக்கார் நான் மௌத்தாகும் பொழுது ஈராக்கின் கவர்னராக இருக்க வேண்டும் சுகரி சொன்னார்கள் அவர் ஈராக்கின் கவர்னராக இருக்கிற பொழுதுதான் மௌத்தானாரு நேரடியாக கேட்ட துவா அங்கீகரிக்கப்பட்டதை நானே கண்கூடாக பார்த்தேன் அவருடைய தம்பி முஸ்தபிபுல் உஸ்பயர் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்கிறார்கள் யார்லா சகீனா ஹுசைன் என்ற பெண்மணியை நான் திருமணம் முடிக்காமல் என்னை மௌத்தாக்காதே சக்கீனாவை நான் மனமுடிக்க வேண்டும் இந்த மக்கமா நகரத்திற்கு நான் கவர்னராக இந்த ரெண்டு ஆசை எனக்கு இருக்கிறது இதை பூர்த்தியாக்காமல் என்னை ஓத்தாக்காதே ஜுவரி சொல்லுகிறார்கள் சக்கீனாவைத்தான் இவர் மனம் வைத்தார் இவர் இஜாசுக்கு மக்காவுக்கு கவர்னராக இருந்தார் இதையும் நான் கண்கூடாக மூன்றாவதாக சுலைமான் அப்துல் மலிக் எழுந்து துவா கேட்கிறார்கள் யாருந்தா என்னை யாருமே நிமிர்ந்த பார்வை பார்த்துவிடக் கூடாது என்னை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு பயம் ஏற்படுகிற அமைப்பை கொடுத்து விட அதனால சுலைமான் அப்துல் மலிக்கு முன்னால் நேரடியாக யாரும் என்று பேச மாட்டார்கள் இதையும் நான் பார்த்தேன் சுவரி சொல்லுகிறார்கள் நாலாவதாக அப்துல்லா உமர் அலி அல்லா கேட்டாங்க யாருதா என்னை சொர்க்கவாசியாக ஆக்காமல் நீ ஒத்தக்காங்க சொர்க்கவாசியாக ஆக்காமல் மூத்தாக்காரே சுகரி அக்கலாய்த்துக் கொள்கிறார்கள் மூன்று பேரையும் நான் கண்டேனே சொர்க்கவாசியா இல்லையாங்கிறத நான் எப்படி போய் பார்க்க முடியும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாதே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்தேன் என் கனவிலே இவன் உமர் வெளியில் அந்த அங்கிடவர்கள் தோன்றி சொன்னார்கள் மூன்று பேர்களுக்கு துவாவை ஏற்றுக்கொண்டு ரப்புல் ஆலமே எனக்கு மட்டும் ஏற்காமலா போய் விடுவார் ஏற்றுக்கொண்டார் நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் என்று சுப செய்தியையும் நன்மாராயத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே கண்டிப்பாக அந்த இடத்திலே கண்டிப்பாக துவா கேட்க வேண்டும் அது மட்டுமல்ல பெருமானார் சந்தந்தா செல்லம் அந்த இடத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அழகாக சொன்னார்கள் இது எதுவா அல்லாஹுவின் கரம் என்றார் ருக்னி யமானி அல்லாஹுவின் கரம் அல்லாவின் கரத்தை தடவி பார்க்க ஆசையா ருக்கினை யமானியை தடவிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லல்லாம் அழிவு செல்லும் அன்னவர்கள் சொல்லி என்றார் அந்த ருக்கினை யமானியிலே நின்று துவா கேட்கிற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானார் அது ஈஸியா கிடைச்சோம் ருக்குனை யமானிக்கு நேர் அந்த பக்கம் இருக்கிறதா அஜருள் எல்லோருமே வாசிக்கப்படுகிற இடம் அதனால் இங்கிருந்தே கேட்டு விடுங்கள் இதுல குறை ஏற்படுத்தி விட வேண்டாம் குறைவான எண்ணம் வேண்டாம் ரப்பே அதிருள்ள கல்லை முத்தமிடுகிற வாய்ப்பை யாருக்குமே இடையூறு அளிக்காமல் முத்தமிடுகிற வாய்ப்பை எனக்கு கொடு என்று கேளுங்கள் எத்தீனோடு கேளுங்கள் அல்ல கொடுத்து கண்டிப்பா அந்த கல் என்னகள் யாக்கூத்தும் யாக்கூத்தில் ஜன்னா சொர்க்கத்தினுடைய மரகதங்களிலிருந்து ஒரு மரகம் சொர்க்கத்தின் மரகதம் உலகத்தில் இருக்கக்கூடிய வைடூரிய கல்ல பாக்குறதா இருந்தாலே போட்டி போட்டு போய் பாக்குறமே இல்லையா இந்த கல்லு ஐநூறு கோடி மதிப்புள்ள கல்லு கோயம்புத்தூருக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் வச்சா கோயம்புத்தூரே போய் பார்க்க ஐநூறு கோடி மதிப்புள்ள கல் தான் வாங்க போறது இல்ல போய் போய் பார்ப்பான் இதுல என்ன பெருமை தெரியுமா நண்பன் பேசும்போது சொல்லிக்குவான் என்னால வாங்க முடியாட்டி கூட ஐநூறு கோடி மதிப்புள்ள கல்ல நான் பார்த்த பெருமையாவது எனக்கு இருக்க இல்லையா பார்த்த பெருமை இருக்குல்ல என்று சொல்லுவான் இதை போன்று இதை விட பன்மடங்கு மதிப்புள்ள மீன் யாக்கூத்தில் சென்னா சொர்க்கத்தினுடைய மாணிக்கம் சொர்க்கத்தினுடைய மரகதத்தை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே கேட்டால் கொடுத்து விடுவான் அதோடு மட்டுமல்ல அந்த கரு எல்லா பாவத்தையும் உறிஞ்சுகிற காந்த சக்தி பெற்ற கல்லாக இருக்கிறது பெருமானார் சதல்லா அலுவலம் சொன்னார்கள் அதோடு பெருமானார் இந்த இன்ன இன்னலகு லிசானன் வசபத்தை அதற்கு அல்லா ஜலசானம் தரா நாளை மறுமையிலே ஒரு நாவையும் ரெண்டு உதட்டையும் கொடுப்பானாம் கல்லு பேசும் ஒரு நாவு ரெண்டு உதடு யார் தன்னை முத்தமிட்டார்களோ அவர்களுக்கு அந்த கல் சாட்சி சொல்லும் அல்லா இவர்களை நரகத்தில் அனுப்பக்கூடாது இவர்களை நரகத்தில் அனுப்பக்கூடாது காரணம் என்னை முத்தமிட்டவர்கள் என்னை முத்தமிட்டவர்கள் என்று கல் சாட்சி சொல்லி நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அனுப்புகிற ஆற்றல் இந்த கல்லுக்கு உண்டு எனவே நீங்கள் முடித்தவளுக்கு பெருமானார் செல்லல்லா பணிவு செல்ல சொன்னார்களே அதை அடைகிற வாக்கியத்தையும் அல்லாஹ் எல்லா ஆஜிகளுக்கும் தந்தருவாங்க அந்த கல் சாதாரண கல் இல்ல நெருப்புல போட்டா அந்த கல் குளிர்ச்சி அதிகமா நீரில போட்டா கல் உள்ளே போகாது மிகத்துமா அதை விட பெரிய அதிசயம் என்னன்னா அதிர்லஸ்வரி கல்லுக்கு அல்லா வைத்திருக்கிற பெரிய அதிசயம் யாராவது திருடிட்டு போயிட்டா அவனையே கொண்டு வந்து வைக்க வச்சு பல பேர்கள் அஜிப் லஸ்மதை திருடி இருக்கிறார்கள் வீட்டில் தூங்க முடியாது வீட்டில் தூங்க முடியாது அந்த கல் மீண்டும் இவனையே எடுத்துக்கொண்டு வந்து வைக்க வைத்துவிடும் ஒருவனுடைய வரலாறை பற்றி எழுதுவார்கள் அல்ல தாய் போய் மக்காவில அஜுல் லட்சுமண வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான் ராத்திரி தூங்கும் போது தலையில வந்து அடிச்சா டம்மு டம்மு அடிச்சா ரத்தம் ஒழுகுது இது ஏண்டா வம்பு அந்த கல்லை எடுத்து கொண்டு போய் இருந்த இடத்திலே வைத்து விட்டு வந்த வரலாறுகள் உண்டு அஜுல் லட்சுமண கல்லை மட்டும் யாருமே திருட முடியாது இது சொர்க்கத்துக்கள் மனத்துகளால் பாதுகாக்கப்படக்கூடிய அதனால இந்த கல்லை முத்தமிடுகிற வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வரலாறுகளிலே நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் உமரை ஃபாரூக் அலிகல்லா வந்தாலா நீ ஒரு சாதாரண கேள்வி பெருமானார் உனக்கு முத்தமிட்டார்கள் என்பதற்காக நான் முத்தமிடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது பின்னால் அலிநடிகெல்லாம் ஒரு பிடிபிடித்தார்களாம் என்ன சொன்னீர்கள் இது சாதாரண கல் தான் அல்ல ஆழமுள்ள அருமாகிற நம்மை படைப்பதற்கு முன்னால் நான் தானே ரப்பு என்று கேட்கிற பொழுது எல்லோரும் ஆமாம் என்று ஆமாம் சாமி போட்டோமே அதை எல்லாம் பதிவு செய்து இந்த கல்லுக்குள்ளே நான் எல்லாம் வைத்திருக்கிறார் நம்முடைய வாக்கு மூலம் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட சிப்புகளின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட கல் தான் இந்த கல் நாளை வறுமையிலே இது சாட்சி சொல்லும் நீ அண்ணா ஒருவன் என்று ஏற்றாய் ஆனால் அதன்படி நடக்கவில்லை என்று சாட்சி சொல்லுகிற கல் அந்த கல் அது சாதாரண கல் அல்ல என்று பெருமானார் பள்ளி பள்ளிவசனத்தின் அருமை மருமகனா அலிநதி அல்லா சொல்லுகிற பொழுது உமரதி சொன்னார்களாம் லவுலா அலியுன் அலக்க உமர் அலி மட்டும் இல்லை என்றால் இந்த உமர் அழிந்தே போயிருப்பார் என்று சொல்லுகிறார்களே அந்த கண்ணும் துவாக்கல் அங்கீகரிக்கப்படுகிற இடம் அதற்கு அருகில் இருக்கிற முழுத்தசி அதற்கு மேலே இருக்கக்கூடிய காபாவினுடைய அந்த வாயில் இருக்கிறது இதுவும் துவாக்கல் அங்கீகரிக்கப்படுகிற இடம் அந்த இடங்களை மேம்படுத்த வேண்டும் பக்கத்திலே மக்காமை இவராகி சாதாரண இடமா தவாஃப் முடிச்ச உடனே ரெண்டு லக்காத்து தொழுகணும் எங்கே தொழுக வேண்டும் மக்காமிவா மற்ற இடத்துல தொழுத கூடாதுங்கிற அர்த்தம் அல்ல எங்கு தொழுதாலும் கூடும் ஆனால் சுண்ணத்து மக்காம இப்ராஹிமில் தொழு ரெண்டு ரெக்காத்து தொழவை வேண்டும் இத்தகுது இவராகி சொல்லா அதுவும் சொர்க்கத்துக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் காபாவை கட்டுகிற பொழுது காபாவுக்கு மேப்பு போட்டு கொடுத்த இன்ஜினியர் யாரு நம்ம வீட்டுக்கு மேற்பு வேண்டும் அல்லவா உனக்கு வேணுங்களா அது வேணுங்களா இது வேணுங்களா காபாவுக்கு யார் மேற்பிட்டது அல்லாஹ் மேகத்தின் மூலமாக வரைபடம் வரைந்தார் மேகம் வரைபடமாக இருந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கட்டுகிறார்கள் மேல் எழுப்புகிற பொழுது சராசரி மனுஷன் தானே அவ்வளவு தூரம் போக முடியுமா அதனால அல்லாஹிடத்தில் யாருந்தா எப்படி கட்டுவது என்று கேட்க அல்லா ஜெயசாமி முத்தலா சொர்க்கத்திலிருந்து கல்லை இறக்கி இதில் நின்று கொள் என்று சொல்ல இந்த கல்லிலே நின்றா மேலே தூக்கி கொண்டு செல்லும் லிஃப்ட் மாதிரி மேலே கொண்டு போவோம் கட்டுவார்கள் இறங்க நினைத்தா மீண்டும் இறங்கிக் கொள்ளும் இந்த கல் கிராமத்து நான் வரி பாதுகாப்பாக இருக்கிற கல் இதையும் நான் பார்க்கிறோம் இந்த இடத்தில இருந்து ரப்பே ரஹ்மானே இப்ராஹிம் அலைய சலாத்திற்கு நீ என்ன உதவிகளை செய்தாயோ அந்த உதவிகளை எல்லாம் எனக்கும் என் சமுதாயத்திற்கும் செய்துவிடு நாயனே இப்ராஹிமை எப்படி கண்ணியப்படுத்தினாயோ அதை போன்று என் சமுதாயத்தை கண்ணியப்படுத்த ரகமானே என் சமுதாயம் கேவலப்பட்டு நிற்கிறது ரகமானே பல பேர்களுக்கு மத்தியிலே கேவலத்திற்குரிய சமுதாயமாக இருக்கிறது ரகமானே இப்ராஹிம் அலி சலாத்தை கேவலப்படுத்தாமல் உயர்வுபடுத்தியதை போன்று எங்கள் சமுதாயத்தை உயர்வுபடுத்து என்று கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்க காத்து அதுக்கு பக்கத்துல சம்சம் இருக்கு சம்சமை பற்றி சொல்லி வாழ முடியாது ஒரு சின்ன கிணறு உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திற்கும் அதன் நீர் சப்படையாக பெரிய நடமாடு மோஜிதான் இன்றைக்கு இருக்கிற அற்புதங்களில் குரானுக்கு அடுத்த அற்புதம் சம்சம் தானே நடமாடும் மோஜிசா ஐம்பது லட்சம் பேர் குடிக்கிறாங்க வீடுகளுக்கு அனுப்புகிறார்கள் நாடு நாடாக அனுப்புகிறார்கள் அதன் தண்ணீர் குறைந்ததா தண்ணீர் குறைந்ததா வரலாறுகளை பார்க்கிறோம் பெருமான செல்லம் பாபு அறிவு செல்லும் அந்நபர்கள் சொல்லுகிறார்கள் நான் இரண்டு வயதாக இருந்த நேரத்தில் ஜிப்ராஹில் வந்தார்கள் என் நெஞ்சை அறுத்தார்கள் என் நெஞ்சை அறுத்து சம்சமிலே என்னுடைய நெஞ்சை பாதுகாத்தார்கள் போட்டார்கள் என் உள்ளத்துக்குள்ளே ஈமானை நிரப்பினார்கள் மீண்டும் அதை எடுத்து உள்ளே வைத்து தைத்து விட்டார்கள் இன்றைக்கு மருத்துவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் ஹார்ட் ஆபரேஷனுக்கு நெஞ்சை உள்ளத்தை ஓட வைப்பது சம்சமுக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது என்று ஹதீஸ் சொல்லுகிறது உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்று இன்றைய ஆய்வு நடக்கிறது நாயகத்தின் உள்ளத்தை மரணிக்க விடாமல் தடுத்ததுதான் அந்த சம்சம் அறுபத்தி மூன்று அமிலங்கள் சேர்ந்த நீர் இந்த சம்சம் மாசம் சம்சம் பூமியிலேயே இருக்கிற தண்ணீர் சிறந்த தண்ணீர் எதுன்னு கேட்டா கோயம்புத்தூர்காரங்க சிறுவாணி தண்ணீர் சொல்லிடுவோம் கண்டிப்பாக தவிர உலகத்திலேயே சிறந்த தண்ணீர் கைரான தண்ணீர் என்ன தண்ணீர் என்று ரப்புல் இடத்திலே கேட்டாரோ அல்லது ரஹமத்துல் ஆலமி கண்மணி நாயகம் அவர் இடத்திலே கேட்டார் சட்டென்று அழிச்சென்று சொல்லுவார்கள் இது சம்சம் என்று சொல்லுவார் அப்பாஸ் அலி உபைதா இரண்டு பேர்களும் நண்பர்கள் இந்த உபைதா நீண்ட நாளாக அப்பாஸ் அலி பார்க்கவில்லை அப்பாஸ் அலி கேட்டார்கள் ஏன் என்னை நீங்கள் நீண்ட நாளாக பார்க்க வரவில்லை என்று கேட்கிற பொழுது உபைதா சொன்னார்கள் எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது உடனே அப்பாஸ் அலி சொன்னார்களா உங்களுக்கு தெரியாதா காய்ச்சல்காரர்கள் சம்சுவை குடித்தால் உடனே காய்ச்சல் இறங்கிவிடும் என்று தெரியாதா காய்ச்சல்காரர்கள் இன்றைக்கும் வருது காய்ச்சல்காரர்கள் சம்சம் நீரை குடித்தால் உடனே காய்ச்சலை இறக்கும் ஆட்டு சம்சமுக்கு உண்டு பியூர் சம்சமா இருக்கணும் நம்மால ஒரு சொட்டு சம்சம்ல ஒரு லிட்டர் கலந்துடும் அந்த சம்சம் அல்ல பியூர் சம்சம் காய்ச்சலை நீக்கும் ஆட்கள் அதற்குண்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் முனாஃபிக்குக்கும் முக்மீனுக்கு மத்தியிலே இந்த சம்சம் தான் வித்தியாசத்தை காட்டும் உணாபித்திருக்கிறாரே வயிறு நிரம்ப சம்சமை குடிக்க முடியாது என்று பெருமானார் சதம் வாக்குடைய சொல்லிக் காட்டுகிறார்கள் அதோடு நிறுத்தவில்லை அபூதர் ரவி அல்லாஹுத்தாரா பதினான்கு நாட்களாக பெருமானார் சல்லல்லாஹு அலிவசனத்தை பார்ப்பதற்காக காபத்துல்லாவிலே இருக்கிறார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பதினாலு நாட்களாக பெருமானாரின் நடவடிக்கைகளை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் நாயகத்தினுடைய நடவடிக்கைகளை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் அபூதர் ரவி அல்லாஹு கோமான் கண்டவர்கள் குமான் நபிகள் குமான் சல்லல்லாஹு அலிவசனம் ஒரு நாள் அபூதரை பார்த்து கேட்கிறார்கள் அபூதர் நீங்கள் எதற்கு வந்தீர்கள் என்று கேட்க நாயகமே முகமதி உங்களின் நடவடிக்கையை பார்த்து ஈமான் கொள்வதற்காக அல்லாஹ் வந்து இப்பொழுது உங்கள் நடவடிக்கையை கண்டுகொண்டு நஷதல்லா இலாக இல்லல்லா மாநிலத்தில் சூழ்ந்தா என்று சொல்ல பெருமானார் சதல்லா புலிவசலம் கேட்டாவில் பதினான்கு நாட்களாக என்ன சாப்பிட்டீர்கள் என்று கேட்கிற பொழுது இந்த சம்சமையை தான் குடித்தேன் பெருமானார் சொன்னார்கள் தாமும் துமின் சத்துமின் சம்சமை என்ன நோக்கத்துக்கு குடிக்கிறோமோ அதை அது பூர்த்தி செய்யும் உணவாக நினைத்து குடித்தால் உணவினுடைய சக்தியை அது குடித்துவிடும் பானமாக நினைத்து குடித்தால் பானத்தின் சக்தியை அது கொடுக்கும் மருந்தாக நினைத்து குடித்தால் மருந்தின் சக்தியை அது கொடுக்கும் அதே நேரத்திலே பாலாக நினைத்து கொடுத்தால் பாலின் ஆற்றலை கொடுக்கும் தேனாக நினைத்து கொடுத்தால் தேனின் ஆற்றலை கொடுக்கும் என்று பெருமானார் சந்தர் செல்லம் அபூதத்துக்கு காட்டுகிறார்கள் காபுல் அஹ்பார் ரலியல்லாஹுத்தாரா பெருமானாரின் காலத்திலேயே இருந்தவர் ஆனால் இஸ்லாத்தை தருவதில்லை அபுபக்கர் காலத்திலும் இஸ்லாத்தை தருவதில்லை உமரே ஃபரூக் ரலியல்லாஹனுடைய காலத்திலே இஸ்லாத்தை தழுவியவர் தான் காபுல் அஹ்பார் ரலியல்லாஹுத்தாரா இருந்தவர்கள் இந்த காபுல் தகவார் இடத்திலே அப்பாஸ் ரலியல்லா கேட்கிறார்கள் நீங்கள் நாயகத்தின் காலத்தில் இருந்தீர்களே ஏகத்துவத்தை ஏற்றிருக்க வேண்டியதுதானே அபுபக்கரின் காலத்தில் இருந்தீர்களே ஏகத்துவத்தை ஏற்றிருக்க வேண்டியதுதானே ஏன் ஏற்கவில்லை காபுல் அக்பார் அழகான பதில் சொன்னார்கள் காபுல் அக்பார் அழகான பதில் சொன்னார்கள் என் தந்தை தான் எனக்கு தௌராத்தை கற்றுக் கொடுத்தவர் எங்கெல்லாம் முகம்மது என்று பெயர் இருக்கிறதோ அதையெல்லாம் மறைத்து விட்டார் மறைத்து விட்டார் எனக்கு தெரியவில்லை மாணவியின் காலத்திலே அந்த பெயரை நான் பார்க்கவில்லை உமரே பாரூக் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்திலே நானாக எடுத்து தௌராத்தை படிக்கிற பொழுது பெருமானாருடைய பெயரை பார்த்து அதிசயித்து போனேன் அவர்களுடைய தன்மைகளை எல்லாம் பார்த்து அதிசயித்து போய் உமர்கள் அல்லாஹ் இடத்திலே வந்து சொன்னேன் என்று உமர் அலி அல்லாஹு தாலா கேட்டார்கள் காபில் அக்பார் சொல்லி காட்டுகிறார்கள் உமர் கேட்டார்கள் உன்னுடைய சௌராத்திலே சம்சமை பற்றி இருக்கிறதா என்று கேட்டார் உமர் ஓ இருக்கிறதே அதற்கு என்ன பெயர் ரவா வருபவர்களுக்கெல்லாம் தாகம் இருக்கிற பானம் கௌராத்தில் அதுக்கு பேரு ரவா உமரடியில் விடல அதனுடைய ஊற்றில் சிறந்த ஊற்று எது சம்சமுக்கு ஏறத்தாழ பதிமூன்று பதினான்கு ஊற்றுகள் இருக்கு நிரந்தரமாக நீர் வருகிற ஊட்டிகள் இந்த ஊற்றிலேயே சிறந்த ஊற்று எது என்று கேட்க காபுல் அஹ்பார் சொன்னார்கள் கௌராத்திரியை நான் பார்த்திருக்கிறேன் அஹரஸ் அஹரஸ் என்ற ஊற்றுதான் அது எங்கிருக்கிறது தெரியுமா ஹஜுல் அஸ்வதுக்கு நேர் கீழே அஜுல் அஸ்வதுக்கு நேர் கீழே இருக்கிற அரஸ் என்ற ஊற்றிலிருந்து தான் சம்சமுக்கு சந்தம் கிணத்துக்கு நீர் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல உமரை பருவ எல்லாம் கட்டி அடைத்து சொன்னார்களாம் அவராத்தி இத்தனையும் இருந்தும் ஏன் இன்னும் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார் என்று அதற்கு பிறகு ராகுல் அப்பா ஈமான் கொண்ட வரலாறுகளை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே சந்தனுடைய ஊற்றுக்களை கூட அவர்கள் எடுத்துச் மாமியார் மாவியார் தாப்புத்தாரா சொல்லி காட்டுவார்கள் மாமி சம்சம் மா ஸ்ரீவலகு சம்சமை என்ன நோக்கத்திற்கு குடிக்கிறோமோ அது முழுவதையும் நிறைவேற்றி கொடுக்கிற ஆற்றல் சம்சமுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதோடு நிறுத்தவில்லை முஜாஹித் ரப்பத்துல்லாஹி தாலானை இந்த சம்சமை பற்றி சொல்லுகிற பொழுது முஜாஹித் ரப்பத்துள்ளா சொல்லுவார்கள் நான் ரோம் நாட்டுக்கு சென்று அங்கு ஒரு மாதிரியை கண்டு என்னை பார்த்து கேட்டா நீ மக்காவாசியா என்றார் நான் ஆமா மக்காவாசி என்று அங்கு சம்சம் என்று ஒரு நீர் ஊற்று இருக்கிறது அது தெரியுமா என்று கேட்டார் தெரியுமே அதைத்தான் நாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார் எனக்கு அருகில் இருக்கிற இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் சம்சம் நீர் கிடைப்பது ஒரு பாத்திரம் நிறைய தங்கம் கிடைப்பதை விட எனக்கு வேணுங்கிறார் ஒரு பாத்திரம் நிறைய தங்கம் கிடைப்பதை விட சம்சம் கிடைப்பது உயர்ந்தது தங்கத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் சம்சமை சம்பாதிக்க முடியாது என்று ஒரு பாதிரி சொல்லி நான் கேட்டேனே என்று அங்கலாய்த்துக் கொள்ளுகிறார்கள் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி இவன் அப்பா அலி அல்லாஹு தாலா சொல்லுவார்கள் அஃதலுக்கு அன்பளிப்புகள் சிறந்த அன்பளிப்பாக நான் எதை வழங்குவேன் தெரியுமா மாகை சம்சம் சம்சம் நீர் தான் உலகத்துல கல்யாணத்துக்கு அன்பளிப்பு கொடுக்கிறோம் மற்ற வீடு காரியங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறோம் இந்த அன்பளிப்புகளிலேயே உயர்ந்த அன்பளிப்பு முடியுமா வருகிற பொழுது ஆஜிகள் நமக்காக ஒரு ஐம்பது கிராம் பாட்டில் நூறு கிராம் பாட்டில் அந்த தண்ணீரை கொடுக்கிறார்களே இவன் அப்பா ரவி அல்லா சொல்லுகிறார்கள் அன்பளிப்பிலேயே உயர்ந்த அன்பளிப்பு சம்சம் நீர் தான் அதனால வர்ற ஆஜிகளே நீங்க அன்பளிப்பு கொடுக்கும் போது தயவு செஞ்சு தண்ணீர் கலந்தார்கள் உங்களால கொடுக்க முடியல இல்லைன்னாவது சொல்லிடுங்க வரக்கூடிய உங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது உண்மையிலேயே அதனுடைய வரக்கத்தை நீரிலே இறங்கும் தான் தவறில்லை பியூராக கொடுக்கிற ஆற்றல் இருக்கிறதே அதனுடைய தனிப்பு சிறப்பு இருக்கிறதே ஆக தொப்பாக்களிலேயே அன்பளிப்புகளிலேயே உயர்ந்த அன்பளிப்பு சொந்தம் தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதோடு நிறுத்தவில்லை சொஃபியானுடைய சொல்லுகிறார்கள் மா சந்தம் இருக்கிறதே மனமான மனமான தண்ணீர் நான் உணர்ந்து யாராவது சந்தமை அன்பளிப்பு செய்தால் அதை வேண்டாம் என்று மட்டும் சம்சம கொடுக்கும் போது மத்த அன்பளிப்புகளை கூட இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்லிடலாம் ஆனால் சம்சமை கொடுத்தால் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள் இது இறைவனுக்கு பிடிக்காது என்றார்கள் சுஃபியானு சௌரி என்றார் அதோடு நிறுத்தவில்லை செய்தியாக சொல்லுவார்கள் மக்காவாசியினுடைய மரபு இன்றைக்கும் இருக்கிறது ஒருவர் இறந்து போய்விடுவார்கள் அவரை குளிப்பாட்டி குளிப்பாட்டியதற்கு பிறகு அவருடைய வேலையிலே சம்சமை தெளிப்பார்களாம் சம்சமை தெளிப்பார்களாம் அந்த சம்சமின் வழக்கத்தால் அதாவுள் கவர் குறைகிறது என்று இன்றைக்கும் மக்காவாசிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அன்புக்குரியவர்களே என்னை பார்க்க வேண்டும் சம்சமின் ஆற்றல் என்ன மாமனா சாத்தி ரமத்துள்ளாகி என்று சொல்லுவார்கள் ரெண்டு காரணத்திற்காக நான் சம்சமை குறித்து ஒன்று கல்வியிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக உணவை குறித்தேன் கல்வியினுடைய உச்சத்தை நான் அடைந்தேன் இரண்டாவது அம்பு எறிகிற பொழுது நான் தந்தமை குறித்து விட்டு எறிவேன் பத்து அம்பு எறிகிறேன் என்றால் பத்தும் சரியான துறையை நோக்கி செல்லும் என்று இமாமுனா சாப்பிட்டு அம்பத்தில்லாது சொல்லுகிறார்களே அந்த சம்சமை பார்க்கப் போகிறீர்கள் இவன் அப்பாசனம் இருந்தால் அதனுடைய ஒழுக்கத்தை சொல்லி காட்டுகிறார்கள் சம்சமை தண்ணீரை குடிக்கிற பொழுது உட்கார்ந்து மரமலன் குடிச்சிருவோம் ஆனால் அது ஒழுக்கமல்ல என்று காபத்துள்ளாவை பார்த்து நின்று கொண்டு தலையிலே எந்த விதமான துணியும் இல்லாமல் நின்று கொண்டு ஒரு துவாவை கேட்க வேண்டும் அல்லாஹுமே இனி அஸ்தலுக்கு இல்மன் ஒரு ரிசுக்கன் வாசியா என்று துவா செய்து கேளுங்கள் உங்களுக்கு அருளி தருவான் என்று சொல்லுகிறேன் அந்த சம்சமை பார்க்க இருக்கிறீர்கள் சஃபா மருவா சஃபா மருவா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவி ஹாஜராவை நினைவூட்டுகிறது அந்த ஹாஜராவின் தியாகத்தை நினைத்து நாம் மார்க்கத்திற்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை எண்ணி எண்ணி உருகி உருகி அழுது அழுது துவா செய்தால் உடனே அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் பக்கத்திலேயே ஹத்தீம் இருக்கிறது காபாவை சுற்றி ஒரு வளையம் இருக்கிறது அந்த ஹத்தீம் இருக்கிறது அதற்குள் தான் இஸ்மாக்கி அலி இஸ்லாம் ஹாஜரா அலி இஸ்லாம் அடங்கி இருக்கிறார்கள் அந்த இடத்தையும் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் காபத்துள்ளாவிலே ஒருவர் தொழுவதற்கு ஆசைப்படுகிறாரா ஹத்தீமிலே தொழுது கொள்ளட்டும் பெருமானார் சதல்லா குலைவசனம் சொன்னார்கள் காபாவிலே தொழுத நன்மை உண்டு அந்த ஹத்தீமுக்குள்ளே மீசாவுர் ரஹ்மா மழை வந்து விடுகிற தண்ணி ஒரு புனல் இருக்கிறது அதற்கு நேராக நின்று கொள்ளுங்கள் உடனே ரஹ்மத்து இறங்குகிறது அது மட்டுமல்ல உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் பெருமானார் செல்லல்லாஹு அறிவசனம் சொல்லி காட்டுகிறார்கள் அதற்கு கொஞ்சம் வெளியே ஜபலை நூறு இருக்கிறது ஜபலை நூறு ஹிரா குகை இந்த குகையில் தான் முதல் முதலிலே குரான் இறங்கியது அந்த குறையை பார்க்க செல்லுங்கள் வாலிபர்களாக இருந்தால் மேலே சென்று பார்க்கலாம் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் அது அமாவாசை இருளாக இருந்தாலும் அந்த இடம் மட்டும் பெருமானார் அமர்ந்து ஜிப ஜிப்ராஹில் வந்த இடம் ஜிப்ராஹிலின் பார்வைப்பட்ட இடம் அவர்கள் இறங்கிய இடம் என்ற காரணத்தினால் இன்றைக்கும் பிரகாசமாக இருக்கிறது அன்றிருந்த பிரகாசம் இன்னும் குறையவில்லை அமாவாசை இரவிலும் பிரகாசம் அங்கிருந்து நேர காபத்துள்ளாவை பார்க்கலாம் அந்த அழைப்பு அந்த அமைப்பிலே அந்த அஜய் அஜலசான கிராவை வைத்திருக்கிறான் அதற்கு பக்கத்திலே காபாவுக்கு அருகிலேயே ஜபடி அபூக்கு குபைஸ் இருக்கிறது பெருமானார் சதல்லாஹ் செல்லும் சந்திரனை இரண்டாக பிளந்தார்களே அந்த அபூக்கு குபைஸ் வழியிலிருந்து முதன் முதலிலே ஏகத்துவத்தை சொன்னவளை அபூக்கு குபைஸ் அங்கே அருகிலேயே இருக்கிறது சவுர் இருக்கிறது பூமான் அகில் கோமான் சதல்லாஹ் அலிவசலத்தை பாதுகாத்து சவுர் இருக்கிறது அதையெல்லாம் பார்த்து நீங்கள் துவாவை கேளுங்கள் அல்லாஹ் அங்கீகரிப்பான் இதற்கு எல்லாம் மேலாக ஐந்து நாள் அமல் இதுதான் அச்சினுடைய அமல் மீனா முஸ்தலிப்பா அரகா மீனா பெருமானா சொல்லுகிறவர்கள் சொன்னார்கள் இது தாயின் கர்ப்பத்தை போல என்றார்கள் ரெண்டு லட்சம் பேர் இருக்கும்போது தாங்கிச்சு இருபது லட்சம் பேர் இருக்கும்போது தாங்கிச்சு ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறவர்களும் தாங்கும் தாயின் கர்ப்பம் எப்படி வளர்ந்து கொண்டே செல்லுகிறதோ இதை போன்று எத்தனை பேர் இருந்தாலும் வினா அவர்களை பிடித்துக் கொள்ளும் என்றார்கள் பெருமானார் செல்லும் அந்த வினாவிலே அரப்பாவிலே முஸ்தலிப்பாவிலே நீங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் ஐந்து செய்ய வேண்டிய அமல்கள் ஐந்து முக்கியமா அமல் செய்யற இடம் அங்கதான் உட்கார்ந்து மீட்டிங் போடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் சரி நமது வீட்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு இன்னொரு வரை கிளாஸ் எடுத்து குத்துற எவ்வளவு முக்கியமான இடம் அந்த இடத்திலே தர்க்கம் சண்டை சச்சரவுகள் வரலாமா அந்த இடத்திலே சண்டை கிட்டா அல்லாஹினுடைய கோபப்பார்வை இறங்கி விடாதா அதனால அந்த இடத்துல செய்ய வேண்டிய அமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நூறு முறை நான்காவது கலிமா لا இந்த நான்காம் கலிமாவை நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் மினாவில முஸ்தலிஃபாவில ரஃபா அதை போன்று மூன்றாவது கலிமா சுஹான் இல்லாஹி வல்ஹம்து இல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அக்பர் என்பதை நூறு தடவை ஓதி மூன்றாவது நாம் ஓதிக்கொள்ள வேண்டியது அஸ்தோபிருமாகல் அலி பாவ மன்னிப்புக்கு அதை விட ஏற்ற இடம் கிடையாது இதை நூறு தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் நான்காவதாக குல்ஹுல்லாவை நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அந்த இருநூறு தொழுகையில நீங்க தனியாக ஓதுவது நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அதோடு சேர்த்து கண்மணி நாயகம் சத்தல்லா செல்லும் அவர்களின் மீது செலவாத்தை நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் சிறந்த செலவாத்துக்கள் செலவாத்துக்கள் நிறைய இருக்கிறது சிறந்த செலவாத்துக்கள் நமக்கு என்ன பிடிக்கிறதோ அந்த செலவாத்துக்கள் எளிமையாக இருக்கிறதோ அந்த செலவாத்துக்களை நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் மினாவிலே மூன்று நாட்கள் தங்குவோம் அரபாவிலே ஒரு நாள் இருப்போம் அந்த இரவு முஸ்தலிபாவிலே இருப்போம் இந்த நாட்கள் எல்லாம் நூறு ஓதிக்கொண்டால் ஓதிக்கொண்டால் அதனுடைய சிறப்பை போன்று உயர்ந்த சிறப்பை பெற்றுவிட முடியாது எனவே அல்லா ஜல்ல சாணமுத்தலா அந்த மக்காவை முழுமையாக கழிக்கிற வாக்கியத்தை விவாதத்தோடு ஒவ்வொரு நிமிடத்தையும் விவாதத்தோடு கழிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் வளர்க்க வேண்டும் அதற்கு பிறகு நாம் மதுரமான இடத்திற்கு செல்கிறோம் ஒரு ஐந்து நிமிடத்திலே மதினாவினுடைய சிறப்பை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் மதுரமான நிலம் ஓமான் நபியும் ஓமான் உறங்கிக் கொண்டிருக்கிற இடம் அல்லவா உறங்கி உறங்கி பெருமானா நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிற இடம் அல்லவா அந்த மதுரமா நகரத்திற்கு செல்லுகிற பொழுது உள்ளே நுழைகிற பொழுது குடித்து விட்டு குளித்து விட்டு நல்ல நறுமணம் இந்த நாலு ரூபா நாலு ரியாலு அஞ்சு ரியால் எல்லாம் போடக்கூடாது பெருமானாரை பார்க்க போறோம் அதனால விலை உயர்ந்த அத்தர்களை தான் மட்டும் தடவாம பல பேர்களுக்கு கொடுத்து பெருமானார் கொடுத்து பழக்கப்பட்ட கரமல்லவா நானும் அந்த தர்மத்தை செய்துவிட்டு நாம் அங்கிருந்து நல்ல புத்தாடையை அணிந்து கொண்டு ஊமான் நபிகள் கோமான் செல்லந்தாக செல்லத்திற்கு இங்கிருந்தே செலவாத்துக்களை ஓத ஆரம்பிச்சோம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவாத்துக்களை ஓதி ஓதி சேமிச்சு பெருமானாருக்கு அன்பளிப்பு இங்க லாலா ஸ்வீட் கடையில தூக்கிட்டு போன மாதிரி நாயகத்துக்கு இருக்கு நாலு கிலோ ஆப்பிளை தூக்கிட்டு போக முடியும் அது முடியாது பெருமானாருக்கு அன்பளிப்பிலேயே சிறந்த அன்பளிப்பு என்ன அன்பளிப்பு சலவாத்தை சொல்லுகிற அன்பளிப்பு அந்த அன்பளிப்பை பெருமானார் சந்தல்லா பரிவசனத்திற்கு எடுத்துக்கொண்டு புறப்பட வேண்டும் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அழிவு செல்லும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானாரின் மீது சகாபாக்கள் எந்த அளவுக்கு காதல் கொண்டார்களோ அந்த காதலின் வரலாறுகளை நாம் மனதுக்குள்ளே கூட போட்டுக் கொள்ள வேண்டும் பெருமானாரின் மீது நபித்தோழர்களுக்கு எவ்வளவு காதல் இருந்து தெரியுமா யார் தாரா நாயகத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து வாங்க சொல்லுவார்களா வாங்க சொல்லுகிற பொழுது பெருமானாரை ஒரு பார்வை பார்த்துக் கொள்வார்கள் அஷேதல்லா இதாக இல்லல்லா அஷேது அன்ன முகம்மது என்று சொல்லுகிற பொழுது உளப்பூர்வமாக பெருமானாரை உள்ளத்திலே ஏற்றி அன்பு விழார் வாங்க சொல்லுவார்கள் அசதல்லா இலா என்று வாங்க சொல்லுகிறேன் அந்த விழாக்களை எல்லாம் பெருமானார் இறந்ததற்கு பிறகு அவர்களால் வாங்க சொல்ல முடியவில்லை வாங்க சொல்ல முடியவில்லை சாமுக்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள் இனிமேல் ஒரு பொழுது கூட என்னால் மதினாவில் இருக்க முடியாது பெருமானாரை பார்க்காமல் நான் எப்படி வாங்க சொல்லுவேன் முடியாதே முடியாதே முடியாதே என்று புறப்பட்டு சென்று விடுகிறார்கள் சாம் தேசத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு நாள் கனவிலே கண்மணி நாயகம் இவர் பிரிந்து விடலாம் இவர் அயாத்திலே பெருமானாரை பிரிந்து விடலாம் ஆனால் பெருமானார் செல்லல்லாம் அழிவு செல்லும் கனவிலே விழாக்களை எல்லாம் போய் பார்த்து விடாதே என்னை மறந்து விட்டாயா விழானை என்னை மறந்து விட்டாயா என்னை பார்க்க உனக்கு மனமில்லையா என்னை மறந்து விட்டாயா என்னை மறந்து விட்டாயா கேட்ட அடுத்த நிமிடம் தன்னுடைய வாகனத்தை எடுத்து புறப்படுகிறார்கள் புறப்படுகிறார்கள் மதினாவுக்கு வருகிறார்கள் மாணவி சல்லல்லா வலிவசனத்தினுடைய கவுடாவிலே பெருமானார் சல்லல்லா வலிவசனம் அடங்கி இருக்கிற இடத்திலே அடங்கியிருக்கிற இடத்திலே கண்ணீரில் என்ன செய்வதென்றே தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டு பெருமானாரின் மீது செலவாத்தி சொல்ல கபரிலிருந்து பெருமானார் சொன்னார்கள் போதும் இனிமேல் என்னால் தாங்க முடியாது விழா என்னால் தாங்க முடியாது விழா என்றால் பெருமானாரின் மீது எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும் அந்த விழாவுக்கு பெருமானாருக்கு விழாவின் மீது எவ்வளவு நேசம் இருந்திருக்க வேண்டும் அந்த நேசம் நமக்கு வந்ததா பெருமானாரை பார்க்க போகிற பொழுது நாயகத்தின் மீது நேசத்தை மனதுக்குள்ளே ஏற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் மனதுக்குள்ளே ஏற்றி ஷாஃபி ரஹமத்துல்லாஹி தாலாலே சொல்லுவார்கள் ஒரு நாள் கடவுளே நான் கண்மணி நாயகம் செல்லத்தாக வலிவு செல்லும் அவர்களை கண்டேன் பெருமானார் ஒரு சால்வையை எடுத்து வந்தார்கள் நான் என்னுடைய முதுகை காட்டினேன் எனக்கு போடுவார்கள் என்று ஆனால் என்னை விட்டுவிட்டு என்னை விட்டுவிட்டு மாணவர் அகமதிபுன் ஹம்பல் ரஹமத்துல்லாவினுடைய தோழிலே சார்வையை போட்டு விட்டார்கள் பெருமானார் நான் ஓடி போனேன் அகமதிபுன் ஹம்பல் ரஹமத்துல்லா கனவு அழைந்து ஓடிச் செல்கிறார்கள் அகமதிபுன் அம்பல் ரஹமத்துல்லாவினுடைய வீட்டில் கதவை தட்டினேன் உள்ளே இருந்தார்கள் எந்த சால்வையை கனவிலே பார்த்தேனோ அதே சால்வையை அகமதிபுன் அம்பல் ரஹமத்துல்லா போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் இதை பார்த்து நான் கேட்டேன் அகமது என்னுடைய மாணவரே நான் எதை கேட்டாலும் நீ தருவாயா என்று கேட்க நீங்கள் ஆசிரியர் இல்லையா எதை எதை கேட்டாலும் நான் தருவேன் எதை கேட்டாலும் நான் தருவேன் என் இல்ல அமதிவன் பார்த்து கேட்டார்கள் உன் வேலையிலே இருக்கிற இந்த சால்வை எனக்கு வேண்டும் என்று கேட்கிற பொழுது அமதிவன் அம்பல் ரமத்துல்லாஹரை கண்ணீரை வடித்துச் சொல்கிறார்கள் என்னுடைய ஆசிரியரே நீங்கள் என் உயிரை கேட்டால் கூட தருவேன் ஆனால் இந்த சால்வையை என்னால் கொடுக்க முடியாது பல கோடி முறை பல கோடி முறை நான் சலவாத்தை ஓதி என் கண்மணிக்கு ஓதி அந்த சால்வையை பெருமானார் எனக்கு அணிந்திருக்கிறார்கள் என்று சொல்ல அமதிவன் அம்பலை பார்த்து இமாமுடா சாபி சொன்னார்களாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்திலே இந்த ஆடையை போட்டு தண்ணீரை ஊற்றி எனக்கு கொடு என்று அந்த தண்ணீரை குடித்து விட்டு இமாமனா சாப்பி ரத்னத்துள்ளாகி தானாலை சொல்லி காட்டுகிறார்கள் இனிமேல் எனக்கு கவரின் வேதனை கிடையாது இனிமேல் எனக்கு கவரின் வேதனை கிடையாது என்றால் நான் நேரடியாக நேரடியாக பெருமானார் செல்லல்லா அழிவு செல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல போகிறோமே சலாம் சொல்லுகிற பொழுதே நாம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா அஸ்லாம் அழைக்கையா அபிவல்லா அஸ்லாம் அழைக்கையா சொல்லா என்று சலாத்தை சொல்லிக்கொண்டே நாயகனே நாயகனே இந்த சலாத்தை நான் மதினாவிலிருந்து செல்வதற்குள் என் சலாத்திற்கு பதிலை என் கனவிலே தோன்றி சொல்லிவிடுங்கள் நாயகமே என் கனவிலே தோன்றி சொல்லிவிடுங்கள் நாயகமே என்று பெருமானாரின் மீது சலவாத்தை சொல்லுகிற பொழுது உளப்பூர்வமாக நாயகமே நான் பதிலை எதிர்பார்க்கிறேன் எனக்கு கொடுங்கள் என்றால் சத்தியமாக எட்டு நாட்களில் பெருமானார் நம் கண் முன்னே காட்சி தந்து கனவிலே நமக்கு பெருமானார் பதில் சலாம் கூறுவார்கள் என்பதில் சந்தேகம் அந்த முகப்பத்து பெருமானார் மீது அளவுக்கு அதிகமான காதல் இந்த காதலை வரவழைத்து பெருமானார் செல்லல்லா பரிவசனத்தின் மீது சலாத்தை சொல்ல வேண்டும் ஒரு யூதர் பெருமானாரின் மீது எவ்வளவு காதல் கொண்டார் தௌராத்துல எடுத்து படிக்கிற பழக்கம் உள்ள யூதர் எடுத்து பார்த்தா நாலு இடத்துல முகமதுன்னு பேர் இருக்கு வெட்டினால் எரித்து விட்டார் அடுத்த வாரம் திரும்பி பார்க்கிற சனிக்கிழமை சனிக்கிழமை தான் யூதர்கள் பார்ப்பாங்க அடுத்த வாரம் குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா நாலு இடத்துக்கு பாரமாக எட்டு இடத்துல அகமது என்று குறிக்கப்பட்டிருக்கு வெட்டினால் எரித்தார் அடுத்த வாரம் திறந்து பார்த்தால் பதினாறு இடத்திலே குறிக்கப்பட்டிருக்கு நாலாவது வாரத்தை திறந்து பார்க்கிற பொழுது முப்பத்தி ரெண்டு இடத்திலே குறிக்கப்பட்டிருக்கு இவருடைய கோபம் எல்லாம் அன்பாக மாறுகிறது நாம் வெட்ட வெட்ட வேதத்துக்குள்ளே ஒரு பெயர் ஒட்டப்படுகிறது என்றால் இறைவனுக்கு பிடித்தமானவர்தான் அவர் என்று புறப்படுகிறார் பதினாவுக்குள்ளே நுழைகிறார் மாணவி செல்லல்லா வலிவசர்கள் பார்ப்பதற்காக நுழைகிறார் ஒருவர் அளவான மேடையிலே குதிரையிலே சென்று கொண்டிருக்கிறார் இவர்தான் முகமது செல்லல்லா வலிவசலம் என்று சொல்லி அருகிலே சென்று நுகிப்புக்கையார் சொல்லல்லா நாயகனே உங்களை நேசிக்கிறேன் நாயகனே அஷரல்லா அம்மா அண்ணக்கர சொல்லா என்று சொல்லி கரத்தை நீட்டுகிறவர்கள் தெரியுமா நபி முகம்மது அந்த குதிரையில் சென்றவர் சொன்னார் நான் முகம்மது அல்ல நான் சல்மான் காசி ஐன முகமது நுகைக்கு ஐன முகமது நுகைக்கு எங்கே முகமது எங்கே முகமது எங்கே முகமது அவரை பிரியப்படுகிறேனே பிரியப்படுகிறேனே என்று தண்ணீரிலிருந்து விழுந்த மீன் துடிப்பதை போல் துடிக்கிறார் ஆனால் அவர் வந்த நேரம் பெருமானார் ஒப்பாத்தாகி மூன்று நாட்களுக்கு பிறந்து வந்திருக்கிறார் இந்த செய்தியை சொன்னால் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார் என்பதற்காக சல்மான் பாரிசி சொன்னார்கள் மஸ்ஜிது நபவிக்கு செல்லுங்கள் சென்று கேளுங்கள் என்று சொல்ல மஸ்ஜிது நபவிக்கு செல்கிறார்கள் சென்று கேட்கிறார்கள் சென்று கேட்கிறார் அந்த மனிதர் ஐன முகமது நுகிப்புகு ஐன முகமது ஐன முகமது என்று சொல்ல அதிரதி எல்லாம் பக்குவமாக ஒன்று சொன்னார்கள் நீங்கள் தேடி வந்த அந்த முகமதை பிரிந்து அந்த துக்கம் தாங்காமல் தான் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அதில் மஃபாத்தாகி மூன்று நாட்கள் ஆகிவிட்டது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை முகமது அணிந்திருந்த ஆடைகளாவது இருக்கிறதா என்று கேட்கிறார் வருகிறார் பாத்திமா நாயகியிடத்திலே ஆடை வாங்கி வரப்படுகிறது ஒத்துகிறார் ஒத்துகிறார் ஒத்துகிறார் ஒத்துகிறார் ஒத்துகிறார் ஒத்துகிறார் இதே வேலையை செய்துவிட்டு பெருமானார் எங்கே அடங்கி இருக்கிறார்கள் அந்த இடத்தை காட்டுகிறேன் என்று சொல்ல நாயகம் அடங்கி இருக்கிற இடத்தை காட்டுகிறது அஷதல்லா இல்லா இல்லல்லா மாநிலங்கிற சூழல்லா நான் நான் போரிப்பாதாரா நபியே நாயகமே இதற்கு மேல் இந்த இடத்தை விட்டு என்னால் பிரிய முடியாத நாயகமே என்று அதே இடத்திலேயே மூர்ச்சையானார் என்ற வரலாறை பார்க்கிறோமே இரண்டு போனார் என்ற வரலாறை பார்க்கிறோமே இந்த காதல் நமக்கு விட வேண்டாமா பெருமானாரை பார்க்கிற பொழுது காதலோடு நேசத்தோடு நீங்கள் மட்டும் இல்லை என்றால் என் நிலை என்னாவது கௌசில்லாயிரம் கௌசில்லாயிரம் மொஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீரானி கத்தசல்லா அவர்கள் அவர்கள் வந்து பெருமானார் செல்லல்லா வலிவசனத்தை யாருக்கு செய்ய வருகிறார்கள் அலைக்கியா ரசூல்லா அஸ்லாம் அலைக்கியா ஹபீபல்லா என்று சொல்லிவிட்டு கண்கள் நிறைய கண்ணீரை சிந்தி அவர்கள் சொன்ன வார்த்தையா என்ன தெரியுமா குத்துபுகளின் தலைவர் நாதாக்களின் தலைவர் சொன்னார் நபியே நாயகமே என் பாவம் மழையை போன்றிருக்கிறது நாயகமே என் பாவம் மழையை போன்றிருக்கிறது நாயகமே நீங்கள் மட்டும் பரிந்துரை செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாதியாக விடுவேன் நாயகமே நான் நஷ்டவாதியாக விடுவேன் நாயகமே எனக்காக பரிந்துரை செய்யுங்கள் நாயகமே என்று கௌசுல்லாயிலம் வகையத்தீன் இருக்காது காதிர் ஜீலானி அழுதிருக்கிறார்கள் என்றால் நான் எம்மாத்திரம் பெருமானாருக்கு அருகில் இருக்கிற ஹலீஃபத்து அவ்வள் அவருக்கு எல்லாருக்கு சலாம் சொல்ல வேண்டும் உமரே ஃபாரூக் எல்லாருக்கு சலாம் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜன்னத்தில் பக்கீக்கு சென்று சியாரத்தை செய்ய வேண்டும் முகதுக்கு அருகிலே அவர்களுக்கு சகிதிகள் அடங்கி இருக்கிறார்கள் அவர்களை சென்று சியாரத்தை செய்ய வேண்டும் குபாவிலே ரெண்டு ரக்காத்து தொழுதால் மசிதே குபாவிலே ஒரு கும்பராட்சியில் நன்மை இருக்கிறது மசிதுல் கிவிடத்தில் இருக்கிறது வேலை அரூஸ் வேலை அரீஸ் என்று சொல்லுகிற பெருமானாருடைய மோதிரம் விழுந்த கிணறு இருக்கிறது இதையெல்லாம் பார்த்து எல்லாம் பெருமானாரின் மீது செலவாத்தை ஓதி துவா செய்தார் அதுவும் குறிப்பாக எட்டு நாட்களில் நாற்பது வேலைகள் கண்டிப்பாக அங்கு தொழுதாக வேண்டும் ரூம்ல தொழுதக்கூடாது யார் நாற்பது வேலை இமாம் ஜமாத்தோடு அங்கு தொழுகிறாரோ வராகத்தும் இனந்தா நரகத்திலிருந்து விடுதலை வராகத்தும் இனந்திப்பா இருந்து விடுதலை வழங்கப்படுகிறது இவ்வளவு பெரிய பத்திரத்தை வாங்குவதற்காகத்தான் நாம் புறப்படுகிறோம் அன்று பிறந்த பாலகனாக மாறுவதற்கு ஒரு பத்திரத்தை வாங்குவதற்காக இன்னைக்கு எம்பிபிஎஸ் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக நாற்பது லட்சம் செலவழிக்கிறாரு எம்பிபிஎஸ் சர்டிபிகேட் வாங்க வராத்து அத்து வராத்து வரா இதை வாங்குவதற்காக நாம் எவ்வளவு செலவழிக்கிறோம் குறைந்த செலவில் இவ்வளவு பெரிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களை இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பதினாவிலிருந்து வெளியே வருகிற வரைக்கும் அன்போடு நடக்க வேண்டும் காரணம் பதினாவிலே அன்சாரிகள் இருக்கிறார்கள் அவர்களை கலங்கப்படுத்தி விடாதீர்கள் பெருமானார் சல்லல்லா பலிவசனம் சொல்லி இருக்கிறார்கள் அன்போடு நடப்பார்கள் பண்போடு நடப்பார்கள் நம்மை பார்த்தவர்கள் சொல்லுகிற சலாமே அசத்தும் சலாமாக இருக்கும் அசலாம் அழைக்கும் அகமது நமக்கெல்லாம் அகமல் என்ற பெயரை அந்த அன்சாரிகள் கொடுத்து விடுவார்கள் நம்மை பார்க்கிற பொழுது உங்களுக்கு சலாம் என்று சொன்னால் எவ்வளவு ஆனந்தம் எவ்வளவு ஆனந்தம் அந்த அன்சாரிகளுக்கு யார் தீங்கு நினைக்கிறார்களோ யார் தீங்கு நினைக்கிறார்களோ மெழுகு உருகுவதைக் கொண்டு உப்பு தண்ணீரிலே உருகுவதைக் கொண்டு உருகி போய்விடுவார்கள் பெருமாள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே மக்கா மதினாவுடைய ஒழுக்கத்தை நல்ல ஹஜ்ஜாக மகுரூரான ஹஜ்ஜாக மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை ஆக்கி அருள்வானாக அல்லாஹ் ஜல்ல ஷானகுத்தாலா நம்முடைய ஊர்வக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் ஹஜ்ஜி செய்கிற நன்மை செய்து தந்திருவானாக இந்த ஹாஜிகளின் மூலமாக வருகை தந்திருக்கிற ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய இந்த ஹாஜிகளின் பொருட்கள் கேட்கிறோம் ரப்பே ரஹ்மானே எங்கள் பாவத்தை மன்னித்தருள்வாயாக யாருந்தா வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள் எங்கள் ஊரிலிருந்து அவர்களுக்கு இள வயதுடையவர்களுக்கு சக்தியை கொடுத்த நிர்வாயாக அல்லா அவர்களின் பொருட்டால் எங்கள் கடன் தொல்லைகளை நீக்கிய நிர்வாயாக அல்லா இந்த ஆஜிகளின் பொருட்டால் எங்களுடைய குமர்களை நிறைவேற்றி நிர்வாயாக இந்த ஆஜிகளின் பொருட்டால் அல்லா வியாபாரத்தில் அபிவிருத்தியை தந்தருள்வாயாக யாழ்லா அவர்கள் சொல்லுகிற செலவாத்தை அப்படியே பெருமானா சந்தந்தாமலை சிலவிடத்திலே ஒப்படைக்கக்கூடியவர்களாக இந்த ஹாஜிமார்களை ஆக்குவாயாக யாரா இவர்கள் சொல்லுகிற செலவாத்திற்கு நாங்கள் நவீன பெருமானா சல்லல்லா அவர்களிடத்திலிருந்து செலவாத்தை பதில் எதிர்பார்க்கிறோம் ரஹ்மானே பெருமானா எங்கள் கனவிலே தோன்றி கட்டி தழுவி ஆனந்த பரவசம் அடைகிற வசிவை யாரா எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக யாரா பெருமானா எந்த வழியிலே நடந்தார்களோ அந்த வழியிலே நடக்கிற நன்மக்களாக எங்களை ஆக்கும் ஆக்குவாயாக அவனா காமத்துள்ளாவுக்கு நிலையான கண்ணியத்தை கொடுப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக நிறைய அல்லா வணக்கம் செய்யக்கூடியவர்களாக எங்கள் ஆசிமார்களை ஆக்குவாயாக ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடியையும் வீணாக்காமல் பயனுள்ள பயனுள்ளதாக விவாதத்தாக ஆக்குகிற நண்பர்களாக எங்கள் ஆசிகளை ஆக்குவாயாக நல்லா எங்கள் அச்சை ஏற்றுக்கொள்வாயாக நல்லா எங்கள் அச்சை மகூராக்குவாயாக எங்கள் அச்சை மகூராக்குவாயாக بعض الدعوات